الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله المرسلين وعلى آله وصحابه قال الله تعالى في في القرآن العظيم والفرقان إنا أنزلناه ليلة قام ليلة القدر إيمانا واحتسابا وغفر له ما تقدم من ذنبه وما تأخر أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானகுல் தாலாவிற்கே உரித்தார்கள் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தமக தாபகங்கள் சுகதாக்கள் சாலிகங்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீது அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் ஒரு இந்த அழகான பள்ளியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளர் முத்தவள்ளி மற்றும் நிர்வாகக் குழுவை சார்ந்தவர்களே வருடத்திருக்கிற ஆண்டோர்களே சான்றோர்களே உங்கள் அனைவருக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து உங்கள் அனைவருக்கும் மேலான நன்றியினை தெரிவித்து இருபத்தி ஏழு நாட்கள் தொடர்ந்து நல்ல விஷயங்களை கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தீர்கள் இதற்கு யாரெல்லாம் உறுதுணையாக இருந்தார்களோ யாரெல்லாம் வருகை தந்தார்களோ இன்றைக்கு யாரெல்லாம் வருகை தந்திருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் அல்லா ஜல்ல சாண்டகுத்தாரா நாளை மறுமையிலும் இப்படி ஒன்று சேர்த்து எல்லோரும் அளவலாகிக் கொள்ளுகிற நற்தொப்பிக்கு எல்லாம் தந்தருள்வானாக அல்லா ஜல்ல சாண்டகுத்தாரா நம்முடைய மேலான காசத்துகளை நிறைவேற்றி தந்தருள்வானாக அன்புக்குரியவர்களை அல்லாஹுவை நிலடியார்களே புனிதமான இரவுல இடத்திற்கு கதிரின் இரவு இறைவனுக்கு பிடித்தமான இரவு பொதுவாகவே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் பிரியம் என்பது இருக்கும் பிரியம் இல்லாதவர்கள் உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா எனக்கு வாழ்க்கையில் எதன் மீதும் பிரியமில்லை பிடிப்பில்லை என்று சொல்பவர் ஒருவரை கூட பார்க்க முடியாது ஒருவர் தன்னுடைய தாயின் மீது பிரியமாக இருப்பார் ஒருவர் மனைவியின் மீது பிரியமாக இருப்பார் ஒருவர் மக்களின் மீது பிரியமாக இருப்பார் இப்படி பிரியம் வேண்டுமானால் பிரிந்திருக்கும் எனவே பிரியமே இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை அல்லாஹுவிடத்திலே நாம் இப்பொழுது கேட்கப் போகிறோம் ரப்பே உனக்கு பிடித்தமானது என்ன உனக்கு பிரியமான மார்க்கம் என்ன உனக்கு பிரியமான பேச்சு என்ன உனக்கு பிரியமான இடம் என்ன உனக்கு பிரியமான மக்கள் யார் உனக்கு பிரியமான தூக்கம் என்ன உனக்கு பிரியமான நோன்பு என்ன உனக்கு பிரியமான ஜிஹாதி என்ன உனக்கு பிரியமான ஹஜ் என்ன என்று விடத்தில் கேட்டால் வரிசையாக பேசுகிறான் எனக்கு இது இது பிடிக்கும் காரணம் தரமான இரவிலே தரமான விஷயத்தை தானே பேச வேண்டும் இந்த இரவு தரமான இரவு இறைவனுக்கு பிடித்தமான இரவு அதனால தரமான ரப்பிடத்திலேயே கேட்கலாம் ரப்பே உனக்கு பிடித்தமான மார்க்கம் எது என்று கேட்டால் அல்லாஹுவினுடைய ரசூலின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அகப்பு அதியான் நிறைய மார்க்கங்களை நான் உருவாக்கினேன் மூசாலைக்கலாம் வந்தாங்க ஈசாலைக்கலாம் வந்தாங்க ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரம் பேர்கள் வந்தார்கள் அகப்புல் அதியான் இல்லல்லா இந்த அல்லாவின் மக்கள் மார்க்கத்திலேயே ரொம்ப பிரியமான மார்க்கம் அல் அனப்பியத்து சம்பா தீனுல் இஸ்லாம் அல்லாவுக்கு பிரியமான மார்க்கம் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் தீனுல் இஸ்லாம் அல்லா கேட்காமலேயே அதிலே நம்ம நுழைய வைத்திருக்கிறார் நம்ம என்னைக்காவது கேட்டுக்கிறோமா அல்லா எனக்கு தீனுல் இஸ்லாத்த குருன்னு கேட்டோமா கேட்காமலேயே இலவசமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் இலவசமாக சொர்க்கத்தை அல்லா நமக்கு வழங்கியிருக்கிறார் முதல்ல அல்லாஹை பற்றி தெரிந்தால் தானே அவருடைய மார்க்கத்தை பற்றி தெரியும் ரபுல்லாலமின் அல்லாஹுவை பற்றி அல்லாமா இக்பால் ஒரு கற்பனை கதை ஒன்றை வடிக்கிறார்கள் ஒரு விவசாயி அல்லாஹுவை பார்த்து கேட்டானா அல்லாமா இக்பாலினுடைய கற்பனை கதைகள் எல்லாம் ஆச்சரியமானதாக இருக்கும் அறிவுபூர்வமானதாக இருக்கும் அல்லாமா இக்பால் கேட்கிறார்கள் ஒரு விவசாயி அல்லாஹ்விடத்தில் கேட்டானா யா அல்லா கொஞ்ச நாள் ஓ பவரை எனக்கு கொடு கண்ட நேரத்தில் நீ மழையை கொடுக்கிறாய் கண்ட நேரத்திலே காற்றடிக்கிறது அறுவடை நேரத்திலே மழை வருகிறது இப்படி மாற்றி மாற்றி நடக்கிறதே என்னிடத்திலே கொடுத்தால் எல்லாம் சீராக நான் செய்வேன் கற்பனை அல்லாஹ் அப்படியா காற்றையும் மழையையும் உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கின்றார் உன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்கின்றார் சரியாக மழை சரியாக உரம் சரியாக காற்று எல்லாம் சரியாக இருக்கிறது பயிர் சரியாக வளர்கிறது எல்லாம் நன்றாக இருக்கிறது அறுவடை செய்யப்படுகிறது கடைசியில அறுவடைக்கு பிறகு உள்ளே பார்த்தால் ஒன்னையும் காணும் உள்ளே எதுவும் இல்லை ரப்புல் ஆலமீனை பார்த்தது விவசாயி கேட்டாராம் உன் காத்தையும் உன் மலையையும் நீயே வைத்துக்கொள் நான் இவ்வளவு சரியா செஞ்சும் கூட ஒண்ணும் இல்லையே என்ன காரணம் எல்லாம் சொல்லுவான் நான் சில நேரத்திலே மாற்றி மாற்றி ஏன் செய்கிறேன் தெரியுமா அவர்களே உருவாக வேண்டும் என்பதற்காக காற்றை வேகமாக கொடுப்பேன் பயிர்கள் ஒன்றோடு ஒன்று தன் தாயையும் தன் சகோதரையும் கட்டி பிடித்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவைகள் முயற்சி செய்யும் நான் தேவையான நேரத்திலே தண்ணீர் கொடுக்காமல் கொஞ்சம் வறட்சியை கொடுக்கிற பொழுது தண்ணீர் தேவை என்று வேர்கள் தான் பூமிக்குள்ளே சென்று பாகத்தை தீர்ப்பதற்காக எங்கு தண்ணீர் ஓடுகிறது என்று பார்த்து வேரை உள்ளே நுழைத்து அவைகள் முயற்சி செய்து தண்ணீரை பெற்றுக் கொள்ளும் அவைகளின் முயற்சியால் அவைகள் உருவான காரணத்தினால் உள்ளே வித்துக்களை தன் முயற்சியால் உருவாக்குகிறது நீ அப்படி இல்லை அதுக்கு ரொம்ப செல்ல முடிஞ்சத சோம்பேறியா போச்சு தேவையான நேரத்துல தண்ணி அது முயற்சியே செய்யல தண்ணி தானா வருது காத்து தானா வருது எந்த முயற்சியும் இல்லாமல் உருவான பொருள் அது உருப்பிடாது அதனால் நீ முயற்சி செய்யாமல் கொடுத்தாய் நான் அவைகளுக்குள்ளேயும் முயற்சியை ஏற்படுத்துகிறேன் தாவரங்களுக்கு கூட முயற்சியை ஏற்படுத்துபவன் ரப்புல் ஆலமீன் அவனுடைய ஆற்றல் என்ன என்பதை அல்லாமா இப்பால் கற்பனையின் மூலமாக வெடித்துக் காட்டுகிறார்கள் அல்லாவினுடைய ஆற்றல் எப்படி உருவாக்கி இருக்கிறார் இன்னொரு கற்பனை கதை ஒன்றை இன்றைய விஞ்ஞானிகள் தொகுத்ததை படிக்க நேர்ந்தது ரப்புல் ஆலமீனுக்கு ரெஸ்ட் கொடுத்து விடலாம் இன்னொரு ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு அல்லாவுக்கே ரெஸ்ட் ஏன் தெரியுமா தூரத்தில் இருக்கக்கூடியதை பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவன் அல்ல அதை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் இங்கிருந்து எங்க வேண்டாம் பார்த்துக்கலாம் நெட்ட போட்டு தூரத்தில் இருந்து பேசுகிற ஆட்கள் எங்களுக்கு இருக்கிறது எல்லாம் எங்களுக்கு வந்துவிட்டது கையடக்கத்திலே அனைத்தையும் நான் வைத்திருக்கிறோம் ரப்பே நீ ரெஸ்ட் எடுத்துக்கொள் எல்லாம் எங்களுக்கு முடியும் நீ சொல்கிறாயா களிமண் மனிதனை படைக்க சொல்லுகிறாயா மண்ணில் இருந்து அந்த சத்தை எடுத்து மரபணுவை உருவாக்கி மனிதர்களை நாங்கள் உருவாக்கி கொடுக்கிறோம் கற்பனை கதை உன்னை அல்லா சொன்னானா அப்படியா ஒரு படைப்பை உன்னால் படைக்க முடியுமா சொல்லு களிமண்ல இருந்து மனுஷனை படைச்சிடறோம் அல்லா கேட்டானா முதல்ல அந்த களிமண்ணை படலாம் முட்டாளேன்னா அப்பொழுதுதான் இவனுக்கு அறிவு வந்தது ஆகா களிமண்ணிலிருந்து அதை படைக்கலாம் இதை படைக்கலாம் அந்த களிமண்ணை யார் படைத்துக் கொடுப்பது இது போன்று ஆயிரம் ஆயிரம் படைப்புகளை பக்குள்ளாலமி இந்த சமுதாயத்திற்காக படைத்திருக்கிறார் ஒருவன் ஆடவரத்தை அடியிலே போய் படுத்து ஆழ்வரத்து அடியில படுத்திருக்கிற பொழுது இவன் சிந்தனை இடுகிறது மேலே சின்ன சின்ன படங்கள் அல்லாவே இருக்க முடியாது என்று ஒரு முடிவுக்கு வந்து விட்டார் அல்லாவே இருக்க முடியாது என்ன கொடியில ஓடக்கூடியதுல கூட பாருங்க இவ்வளவு பெரிய சொரக்கா இவ்வளவு பெரிய பூசணிக்கா கொடியில இவ்வளவு பெரிய மரத்தில எவ்வளவு பெரிய பழம் இருக்க வேண்டும் கொடிக்கே இவ்வளவு பெரு சென்றால் மரத்திற்கு எவ்வளவு பெரிய இருக்க வேண்டும் அல்ல இல்லை என்று நினைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கிறார் மேலிருந்து ஒரு பழம் நெற்றியிலே விழுந்தது தலை தெரித்ததை போன்றிருந்தது விழித்து பறக்கிறார் தலை தெரிக்கவில்லை பழம்தான் தெரித்திருந்தது இப்பொழுது முடிவு செய்து விட்டான் கண்டிப்பா அல்லா இருக்கிறான் இந்த மரத்துக்கு அடியில படுப்பாங்கன்னு அவனுக்கு தெரியும் பலாப்பழம் மாறி ஒரு பழம் இருந்துச்சுன்னு சொன்னா அது தலையில விழுந்துருச்சுன்னு சொன்னாக்கா கண்டிப்பாக பழம் அல்ல நம் தலைதான் தெரிந்திருக்கும் ரப்புல் இதற்கு கீழே படுப்பார்கள் என்பதற்காக சிறு சிறு பழங்களை அங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார் கொடிக்கு கீழே யாரும் படுக்க மாட்டார்கள் இடையூறு இல்லை என்ற காரணத்தினால் பெரும் பெரும் பழங்களை பெரும் பெரும் காய்களை இதிலே உற்பத்தி செய்திருக்கிறார் என்ன அழகான படைப்பு என்ன அற்புதமான நடைமுறை அல்லாஹுவின் நடைமுறை என்று அல்லாஹுவை புகழ்கிறார் அல்லாஹுவினுடைய படைப்பு ஆற்றலை பற்றி உள்ளே நுழைந்தார் போயிட்டே இருக்கிறார் ரோஜா பூ அது மலர் விரிகிறதே அந்த விரிந்த மலரை உலகத்தில் இருக்கிற எல்லா சக்திகளும் ஒன்று சேர்ந்து அதை சுருட்டி மீண்டும் அந்த காய்க்குள்ளே திணித்து மூட முடியுமா திணித்து மூட முடியுமா காயாக இருக்கிற பொழுது துருநாக்கம் இந்த ரோஜாவில் அந்த காயை நுகர முடியாது அதே நேரத்தில் அந்த ரோஜா மலர்ந்து விரிகிற பொழுது அவ்வளவு அழகான மனத்தை கொடுக்கிறது உலகத்தில் யார் கொடுப்பது அந்த மனத்தை இதற்குள்ளே எங்கிருந்து மனம் வந்தது எப்படி மனம் வந்தது ரப்புல்லாலமி மனிதனுக்கு தேவையான எல்லா வகைகளையும் வஸ்துக்களையும் படைத்து அளவுறச் செய்திருக்கிறார் அல்லாஹ் இந்த அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோம் ரப்பே உனக்கு பிடித்தமான மார்க்கம் எது என்று கேட்டால் ரப்புல்லாலமி அழகாக சொல்லுகிறான் எனக்கு பிடித்தமான மார்க்கம் தீனு இஸ்லாம் இந்த தீனு இஸ்லாம் தான் எனக்கு பிடிச்சமான மார்க்கம் ஆனால் அன்புக்குரியோடு தீனு இஸ்லாத்திலே நுழைந்து கொண்டு அல்லாஹ் சொல்லும் போதே அழகா சொல்லுகிறான் உதுகுழு விசிறி காப்பா நுழைஞ்சா முழுசா வந்திருக்கிறான் நுழைந்தால் முடிதாக வந்துவிடு வெறும் லைலத்துல் துருக்கிறதுக்கு வர்றது ஜுமா ஜுமாவுக்கு வருவது இது முழுமையான முஸ்லீம் அல்ல முழுமையான உள்ளே நுழையுங்கள் சிலர் இருக்கிறாங்க நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே கோயில பார்த்தா இப்படி பீங்குவான் சர்ச்சை பார்த்தா இப்படி பீங்குவான் நம்ம இடத்துக்கு வந்தாலும் தொழுதுக்குவாரு எல்லாம் செஞ்சுப்பாரு எம்மதமும் சம்மதம் இப்படி போகிற இஸ்லாமிய பேரங்கிகளும் சமூகத்தில் உண்டு இவர்கள் அறியாமையில் இருக்கிறார்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஒருவர் ட்ரெயினிலே பயணம் செய்கிறார் வயசான ஆடு ட்ரெயினிலே பயணம் செய்கிறார் எந்த ஸ்டாப் வந்தாலும் இறங்கி மீண்டும் ஏறிக்கிறார் இறங்குகிறாரு ஏறிக்கொள்கிறார் இறங்குகிறார் ஏறிக்கொள்கிறார் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறவங்களாட்டி எத்தனை ஸ்டாப் போறோம் எல்லாத்திலும் ஏறினார் இறங்கினார் மூச்சு வாங்கி ஏறுகிறார் இறங்குகிறார் பக்கத்து சீட்டில் உள்ளவர் கேட்டானா ஏங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஒவ்வொரு ஸ்டேஷனா ஏறுறீங்க இறங்குறீங்க ஏறுறீங்க இறங்குறீங்க அவர் சொன்னாரா நான் ஹாப் பேசன் டாக்டர் நீண்ட தூர பயணம் வேணாம்னு சொல்லியிருக்காரு அதனால நீண்ட தூர பயணம் வேணாம்னு சொல்லியிருக்காரு அதனால பயணத்தை சின்ன சின்னதா ஆக்குறதுக்காக ஏறுறேன் இறங்குறேன் ஏறுறேன் இறங்குறேன் இதே நிலைதான் நாம் அங்கும் இங்கும் நாடிக்கொண்டிருக்கிறோமே மார்க்கத்தை புரியாத முட்டாள்கள் தான் இந்த வேலையை செய்வார்கள் அதனால் தீனுல் இஸ்லாத்திற்குள்ளே முழுமையாக நுழைய வேண்டும் அல்லாஹிடத்தில் கேட்போம் அகப்புல் கலாம் இவன்பா அப்பே உனக்கு பிடித்தமான பேச்சு என்ன என்று அல்லாஹிடத்தில் கேட்டால் ரப்புல் ஆலமின் சொல்லுவான் எனக்கு உலகத்திலேயே பிடித்தமான பேச்சு திலாவத்து குரான் குரானை ஓதுவது அல்லாவுக்கு பிடிச்சமான பேச்சு இந்த குர்ஆனை ஓதுவது சம்பந்தமாக சுக்கஹாக்கில் பத்து நிலைகளை ஏற்படுத்துகிறார்கள் பத்து நிலைகள் குர்ஆனை பார்த்து குர்ஆனை ஓதுதல் குர்ஆனை கேட்குதல் குர்ஆனை கற்குதல் கற்றுக் கொடுத்தல் குர்ஆனை பார்த்து அழுதல் குர்ஆனை முக்கியமான இடங்களில் முக்கியமான காலங்களில் ஓதுதல் குர்ஆனை சிந்தித்தல் குர்ஆனை முடித்தல் குர்ஆனை மனனம் செய்தல் குர்ஆனை படி அமல் செய்தல் ஒவ்வொன்றுக்கும் ஏராளமான சிறப்புகள் இந்த லைலத்துல் கதிரில் இந்த இரவுல இறங்கியதே இந்த இரவிலே கொடுத்த ரப்புள்ளாலமி பத்து சிறப்புகளையும் சேர்த்து வழங்கியிருக்கிறார் குரான பார்த்தா என்ன கிடைக்கும் நம்மால் பொதுவாகவே என்ன கிடைக்குங்கிறத பார்த்து அமல் செய்வார் ஏன்னா எல்லாருக்குமே பிசினஸ் மேன் இதை செஞ்சா என்ன லாபம் அல்லா லாபத்தையும் சொல்லி காட்டுகிறான் குரானுக்குள்ளேயும் லாபம் இருக்கிறது லாபத்தை சொல்லி காட்டுகிறான் ஒருவருக்கு கடுமையான காட்சியை தன்னுடைய மகனுக்கு கடுமையான வைரஸ் ஃபீவர் டாக்டர் இடத்துல கொண்டு போன அந்த டாக்டர் பார்த்து விட்டு சொன்னா இவ்வளவு கடுமையான வைரஸாக இருக்கிறது இவன் எத்தனை பேத்துக்கு இதை பத்த வச்சானோ தெரியல அதனால இனிமேல் ஒரு வாரத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம் இந்த டெஸ்ட் எடுக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு பில்லு பில்லை வாங்கியவன் சொன்னானா எதுக்கு ஐயாயிரம் ரூபாய் நான் கொடுக்கணும் நீதாங்க காசு கொடுக்கணும் நான் எதற்கு கொடுக்க வேண்டும் எத்தனை பேருக்கு அனுப்பிச்சிருக்கான் காய்ச்சல அத்தனை பேர் தானே வருவாங்க அப்ப விளம்பரம் செய்திருக்கிறான் அல்லவா விளம்பரத்துக்கு முதல்ல காசு கொடுங்க நான் விளம்பரம் செய்திருக்கிறேன் பணத்தை கொடு இப்படி விளம்பர யுகம் இது அல்லாவுக்கு தெரியாதா அதனால் தான் அவர் சொல்லுகிறான் என்னுடைய வேதத்தை நீ பார்த்தால் உனக்கு என்ன தெரியுமா ஓதவில்லை வெறுமனே கண்ணால் பார்க்கிறார் பார்த்தால் இதா அதாம குரானை தொடர்ந்து ஒருவர் பார்த்துக் கொண்டே இருந்தால் முக்தி அறிவசல்வி அவருடைய கண் பார்வை அதிகமாகும் பெருமானார் சந்தந்தா அலைஹி வஸல்லம் கண்ணுக்கு கண்ணாடி கூட தெரியவில்லை யார் யார் குரானை அனுதினமும் பார்த்துக் கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பார்வையை நல்லா அறிவாக்குகிறார் உமர் நபிகள் குமார் சலல்லா அலைஹி செல்லும் சொன்னார்கள் குரானை பார்ப்பது ஒரு ஐந்து பொருட்களை பார்ப்பது வாதம் குரானை பார்ப்பது வாதம் காபாவை பார்ப்பது ஐபாதத் தாயின் முகத்தை பார்ப்பது ஐபாதத் சந்தம் நீரை பார்ப்பது வாதம் ஆளுங்களை உளமாக்களை பார்ப்பது ஐபாதத் இவாதத்துக்கு குழி சண்டை இப்ப குரானை பார்த்தாலே சொல்றது குரானை படிச்சா இல்ல குரானை பார்த்தாலே சொல்ல உண்டு அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும் அப்ப குரானினுடைய பவர் என்ன குரானை பார்த்து ஓதுவதற்கும் பார்க்காமல் ஓதுவதற்கும் வித்தியாசம் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமான சதப்பா பணிவசனம் சொன்னார்கள் குரானை பார்த்து ஓதுவதற்கும் பார்க்காமல் ஓதுவதற்கு மத்தியில் உள்ள வித்தியாசம் பரலுக்கும் நபிலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கார்கள் பரலுக்கும் நபிலுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்கார்கள் அப்ப ஆப்பிள் குரான்கள் கூட குரானை பார்த்துதான் ஓத வேண்டும் என்ற சட்டத்தை சொல்கிறது அதனால தொழுகளை பார்த்து ஓதவும் முடிவு குரானை ஒருவர் பார்க்கிறார் இருநூறு வசனங்களை பார்க்கிறார் ஓதவில்லை பெருமானா செல்லல்லா ஒளிவசனம் சொன்னார்கள் இருநூறு வச்சனங்களை பார்க்கிற ஓத தெரியாது பார்த்தால் இவர் யாருக்காக ஓதுகிறாரோ அவரை சுற்றி இருக்கிற ஏழு கபர்களுக்கு இதன் பிரகாசம் இருக்கும் என்றார்கள் திருமண செல்லல்லா அப்ப குரானை பார்த்தால் என்ன ஆற்றல் குரானை படிச்சா இரண்டாவது கட்டம் குரானை படித்தல் அல்ல ரொம்ப அழகா பேசுவான் குரான ஒருத்தர் படிக்க ஆரம்பிக்கும் போது இருந்து சூரா ஓதுவார் அல்லவா அல்ஹந்து இல்லாஹி என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு தன்னுடைய மலக்கிடத்திலே சொல்லுவானா அஸ்னா அலையாத்தி ஹமிதனி அத்தி ஹமிதனி அத்தி என் அடியான் என்னை புகழ்கிறானே என் அடியான் என்னை புகழ்கிறானே அல்லாஹ் மலக்குகளிடத்து அங்கலாய்த்துக் கொள்வான் ஒரு சூரத்தில் பாத்தியாவ ஆரம்பிச்சிருப்பாரு அல்ஹந்து இல்லா என்று சொல்லவும் ஹமிதனி அத்தி என் அடியான் என்னை புகழ்கிறானே என்று சொல்ல அல்ல அடுத்து சொல்லுவான் விளக்குகளை பார்த்தி பார்த்தீர்களா பார்த்தீர்களா அஸ்னா அடி காட்டி என்னுடைய அடியான் என்னை ரொம்ப புகழ்கிறானே என்னை ரொம்ப புகழ்கிறானே என் அடியானை பார்த்தீர்களா பார்த்தீர்களா என்று விளக்குகளிடத்திலே சொல்லுவான் மாணிக்கு ஓமிந்தி என்று சொல்லுகிற பொழுது மச்சதனி அதி என் அடியான் என்னை ஐஸ் வைக்கிறானே மச்சதனி அதி அதுக்கு அடுத்தது யாக்க நாமது நஸ்தாயின் சொல்லும் போது தம்பி உன்னையே வணங்குகிறோம் உன்னிடத்திலேயே கேட்கிறோம் என்று சொல்லுகிற போது அதான் யப்தி அப்தி மாசன் இதை தாப்பா உன்ட்டு எதிர்பார்த்தேன் என்னையே வணங்கணும் என்னிடத்திலேயே கேட்கணும்னு எதிர்பார்த்துட்டேன் இதை செய்துட்டேன் அதான் யப்தி அப்தி மாசன் தொழுதுட்டு நீ என்னென்ன கேட்கிறியோ கேளு நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் அன்புக்குரியவர்களே குரான ஓதுறதுனால எவ்வளவு இன்பம் அடைகிறார்கள் ஓதுறமா குரான் ஒவ்வொரு நாளும் குரான் ஓதப்படுகிற வீடுகளாக நம்முடைய வீடுகள் இருக்கிறதா திருமலர் செலவு செல்லம் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு முப்பது வசனங்கள் ஓதினால் சகிதான் ஹதீஸ் முப்பது வசனங்கள் ஓதினால் அன்றைக்கு அவனை விஷ ஜந்துக்கள் தீண்டார் சபபு விஷ ஜந்துக்கள் கடிக்கிற ஆட்கள் அதற்கு கிடையாது அதோடு மட்டுமல்ல வலிசுல்ல திருட அந்த வீட்டுக்கு வரமாட்டான் ஒரு நாளைக்கு வெறும் முப்பது வசனம் ஓடினால் அந்த வீட்டுக்கு அல்லா கொடுக்கிற பாதுகாப்பு ரெண்டு ஒன்று விஷதந்துக்கள் தீண்டாது இன்னொன்று திருடன் வரமாட்டான் ஒரு நாளைக்கு நாற்பது வசனம் ஒருவன் ஓதுகிற வழக்கத்தை கையாண்டால் அவன் கொடுவோக்கானவர்களின் பட்டியலில் இருந்து நீக்கப்படுகிறான் ஒரு நாளைக்கு நூறு வசனம் ஒருவன் ஓதுவானியானால் அவன் காணிக்கீங்கள் அல்லாகவே நம்பி வாழக்கூடியவர்களின் பட்டியலில் சேர்க்கப்படுகிறார் ஒரு நாளைக்கு இருநூறு வசனம் ஓதினால் நரகத்துல அவன் போகவே முடியாது அந்த குர்ஆன் அவனுக்கு ஆதாரமாக வந்துவிடும் கபருக்குள்ளேயும் நாளை மறுமையிலையும் ரப்பே என்னை ஓதியவர் இவர் ஒரு நாளைக்கு இருநூறு வச்சனங்களை ஓதியிருக்கிறார் இவருக்கு கபரின் வேதனையும் கிடையாது நாளை மறுமையிலே நரகமும் கிடையாது குர்ஆனை ஒருவருக்கு இவ்வளவு நன்மைகளை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஐநூறு வச்சனங்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் ஓதுவாரையானால் அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் ஆயிரம் வசனங்கள் ஒரு நாளைக்கு ஒருவர் ஓதுகிறார் என்று சொன்னார் ஆயிரம் வசனங்கள் ஓதுகிறார் என்றால் கிளிந்தார் அவருக்கு ஒரு கிளிந்தார் கொடுக்கப்படும் கிளிந்தார் என்றால் உகது மலையை விட பெரியது என்றார்கள் பெருமானார் செல்லல்லா பரிவசனம் உகது மலையை விட அதிகமான நன்மையை பெரும் நன்மையை அல்லாஹ் வழங்கி விடுவான் குமான் நபிகள் கோமான் செல்லல்லா பரிவசனம் சொல்லுகிறார்கள் என்றால் அவர் குரானினுடைய மகத்துவம் அதை ஓதினால் என்ன மகத்துவம் குரானுக்கு இருக்கிற ஆட்கள் உலகத்திலே வேறு எதற்கும் இல்லை அந்த குரான் இறங்கிய இரவு தான் இந்த இரவு பெருமான அவளை சில சொன்னாங்க எந்த வீட்டிலே குரான் வரப்படுகிறதோ ஈஜித்தமரத் அலையில் மலாலிகா அந்த வீட்டுக்கு மலக்குமார்கள் மொத்தமாக படையாக வந்து விடுகிறார்கள் மழக்குகள் வந்து விட்டால் தன் அக்கபத் சயாத்தி சைத்தான்கள் ஓடி இதற்கு நேர் மாற்றமாக எந்த வீட்டிலே குரான் ஓதப்படவில்லையோ ஈஜித்தமகத்தாலே சயாத்தி அந்த வீடு முழுவதும் சைத்தான் வந்து விடுகிறான் சைத்தான் வந்துவிட்டால் வழக்குகள் சென்று விடுகிறார்கள் அப்ப குரான் ஓதுகிற வீட்டிலே நிம்மதி இருக்கும் குரான் ஓதப்படாத வீட்டிலே பிரச்சனைகள் இருக்கும் இன்றைக்கு பிரச்சனை இல்லாத வீடுகள் உலகத்தில் இருக்கிறதா இல்லையே என்ன காரணம் குரான் ஓதப்படவில்லை எனவே பிரச்சனை தீரவில்லை ஒரு காலம் இருந்து நாமே பார்த்த காலம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எங்க பார்த்தாலும் குரான் ஓதுற சத்தம் கேட்கும் அந்த கிராமப்புறங்கள்ல நிம்மதியா இருந்தாங்க ரெண்டாயிரம் ரூபாய் சம்பாதிப்பாரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிப்பாரு வீட்டுக்குள்ள பார்த்தா பத்து குடும்பம் ஒன்னா பத்து குடும்பங்கள் வந்து இருப்பார்கள் ஆயிரம் சம்பாத்தியம் அன்றைக்கு இருந்த நிம்மதி இன்றைக்கு இருக்கிறதா ஒரு வீட்டிலே ரெண்டு பேர் இருக்கிறார்கள் நாலு பேர் இருக்கிறார்கள் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறார் பத்தல போதவில்லை என்கிறாரே என்ன காரணம் குரானை தொட்டு பாருங்கள் குரானை ஓதி பாருங்கள் நிம்மதி தானே வந்துவிடும் அதோட திருமண செல்லல்லா ஒளிவசில இன்னொரு வார்த்தையும் சேர்த்து போடுறாங்க யாராவது அண்ணாவோடு பேச ஆசைப்படுகிறீர்களான்னு கேட்டாங்க யாராவது இல்லைன்னு சொல்லுவாங்களா அல்லாவோடு யாராவது பேச ஆசைப்படுகிறீர்களா எல்லா நபித்தோழர்களும் சொன்னாங்க ஆமநாயகமே அதுக்காக நாங்க இந்த பாடுபட்டு இருக்கிறோம் அல்லாஹ் ஊடு பேச வேண்டும் என்று சொல்லுகிற பொழுது திருமணம் சல்லா அலிவசனம் சொன்னார்கள் பல்யச்சராகி குரான் குரானை ஓதட்டும் என்றார்கள் குரானை ஓதினால் அவர் அல்லாஹோடு பேசுகிறார் குரானை ஓதற்கு நின்றார்கள் பொதுவாகவே இந்த அவுரங்கசீப்புக்கு ஒரு மகள் இருந்தார்கள் அவுரங்கசீப் ரஹமத்துல்லா சித்தாலி அவர்களுக்கு ஜைனபு நிசா என்று ஒரு மகள் இந்த பெண்மணி ரொம்ப அழகா கவிதை எழுதுவார்கள் இந்த கவிதையை படித்துக் கொண்டிருந்த ஒருவர் மறுப்பு கவிதை எழுதினார் பதில் கவிதை எழுதினார் இன்னைக்கு நம்ம எல்லாம் கவிதை எழுதுறாங்க திடீர்னு வீட்டுக்கு ஒரு கார்டு வந்துச்சு என்ன கார்டுன்னு சொல்லி ஒரு வீட்டுல பார்த்தாக்கா அல்வா இன்னைக்கு கோடு வேணல அல்வா அப்படின்னு ஒரு கார்டு வேற எதுவுமே இல்லை அல்வா அது அவங்களுக்கு மட்டும்தான் புரியும் என்னன்னா அல்வான்னு எவ்வளவு பைத்தியக்காரன் எழுதியிருக்கிறானே அப்படின்னா அல்லும் பகலும் அல்லுன்னா இரவு ராத்திரி வா அப்படின்னு கூப்பிடுறான் அல்வா ஒண்ணு இங்க இருந்து இவ குலோப் ஜாண்டு கழுத எழுதி போட்டான் அந்த வீட்டுக்கு போனா ஒரு குலோப் ஜாண்டு இருக்கு என்ன பைத்தியக்காரன் எவ்வளவு குலோப் ஜாண்டு எழுதியிருக்கிறானே அங்கெல்லாம் தெரியும் குலோம்னா உலகம் நீ கூப்பிட்டா எனக்கு உலகமே ஒரு ஜான் தான் இப்படி கோடு வேறு உலகம் இது ஜெயினமுன்னிசா கவிதைக்கு மயங்கி ஒருவர் எழுதுகிறார் ஜெயினமுன்னிசா உன் கவிதையை பார்த்தேன் அதனால் உன்னை பார்க்க என் மனம் பிடிக்கிறது என்று சொல்லுகிற பொழுது ஜெயினமும் நிசா பதில் கவிதை எழுதினார்கள் பதில் கடிதம் எழுதினார்கள் அவுரங்கசீப்பின் மகள் என் கவிதைக்குள்ளே என்னை பார்த்துக் கொள்கிறார்கள் என் கவிதைக்குள்ளே என்னை பார்த்துக் கொள் நம்ம குரான ஓதுறமே அல்லாவினுடைய கலாம ஓதுறமே என்னைக்காவது ஆசை இருந்துச்சா கலாமுக்குள்ளே படைத்தவன் பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருந்ததா ஒரு பேச்சாளர் பேசுகிற பொழுது நன்றாக இருந்தால் அவர் முகத்தை பார்க்க வேண்டும் என்று எத்தனை துடி துடிக்கிறோம் பார்த்து விட்டால் தான் ஒரு நிம்மதி இதை போன்று அல்லாஹினுடைய பேச்சை கலாமை ஓதிக்கொண்டே இருக்கிறோமே என்றைக்காவது ரப்புல் அளவினை பார்க்க வேண்டும் ரப்புல் அளவினுடைய கலாமை கேட்டு அந்த இன்பத்திலே இறைவா உன்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்ததா அகமது ரஹமத்துல்லாஹி தாலா அதை அவர்களுக்கு வந்தது என்று இமாமுனா அகமது அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் யாரா உன்னை பார்க்க வேண்டும் உன் கலாமை ஓதுகிறேன் உன் கலாமுக்குள்ளே உன்னை காண வேண்டும் நாயனே உன்னை காண வேண்டும் நாயனே என்று சொல்ல அல்லாஹ் உலகத்தில் பார்க்க முடியாது இந்த கண்களால் மனக்கண்களால் பார்க்கலாம் அகமது அஹமத்துல்லா இந்தாலே மனக்கண்ணால் பிரபுல் ஆலமியை பார்க்கிறார்கள் பார்த்து கேட்கிறார்கள் யாரா இந்த குரானை உன் கலாமை பார்த்து ஓதினால் சிறப்பா பார்க்காமல் ஓதினால் சிறப்பா என்று கேட்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான் நமக்கு கிடைத்த பெரிய ஆகியோர் விளக்கி ஓதினாலும் சிறப்பு விளங்காமல் ஓதினாலும் சிறப்பு என்று கப்புள் சொன்ன வரலாறுகளை பார்க்கிறோம் இமாமுனா அபு ஹனீபத்தில் கூபி ரஹமத்துல்லாஹி தாராளை அல்லாஹுவை மலக்கண்ணா நூறு முறை கண்டார்கள் குரானை ஓதுகிற பொழுதெல்லாம் தப்புல் ஆலமீனே உன்னை காண வேண்டும் காண வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களே அல்லாஹுவை காண்பதற்கு அரிய வாய்ப்பு தோல்விதான் பெருமானார் சந்தம் பாபு அலிவசல்லம் நீங்கள் குரானை ஓதுங்கள் அல்லாஹோடு பேசுங்கள் என்றார்கள் இன்னைக்கு அண்ணாவோடு பேசுறதுக்கு நம்மளுக்கு தைரியம் இல்லை நேரா வீட்டுல கொண்டு போய் குரான முழுவேல வச்சிடறாரு யாராவது மூத்தா போயிட்டா சலாந்து உருவாங்க அந்த குரான் உருகி அங்க அவருக்கு ஓத தெரியாது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் ஒவ்வொருவரும் குரானை ஓதக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக வருகிற சந்ததிகளை நாம் காக்கிற பொறுப்பு அவர்களுக்கு குரானை கொடுக்கிற பொறுப்பு குரான் கல்வியை கொடுக்கிறவருக்கு குறைந்தபட்சம் குரானை ஓதத் தெரியக்கூடியவர்களாக ஆக்கிற ஒவ்வொரு பெற்றோருக்கு உண்டு இன்றைக்கு சமீப காலமாக இந்த நிலை மாறிக்கொண்டே செல்கிறது குரானை பார்க்கிற பாக்கியம் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்காதோ என்று எண்ணத்துள்ளது குரானை கேட்டால் இவ்வளவு வந்தது குரானை ஓதுனா குரானை கேட்டால் பார்த்தா ஓதுனாங்க நாம கேட்டோம் இதனால என்ன வாய்ப்பு பெருமானார் தன்னின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார்கள் தன் ரப்பின் மீது சத்தியம் செய்து சொல்கிறார்கள் வல்லதி நப்சு முகம்மதின் எதி இந்த வார்த்தையை பெருமானார் ரொம்ப குறைவாக உச்சரிப்பார்கள் என்னுடைய ஆத்மா யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த ரப்புள் ஆலமீனின் மீது சத்தியமாக ஆயத்தி மீனல் குரான் குரானில் இருந்து ஒரு வசனத்தை கேட்பது அவ்வளோ பெரும் கூடியை கொடுக்கும் எவ்வளவு கூடி தெரியுமா மின் லயரத்தின் அவன் குவியல் குவியலாக தானம் செய்வதை விட குவியல் குவியலாக வைத்துக் கொண்டு தானம் செய்வதை விட ஒரு வசனத்தை கேட்பது கூலியில் அதிகத்தை கொடுத்துவிடும் என்றார்கள் பெருமானார் செல்லலாம் சொல்லலாம் அப்ப நம்ம எவ்வளவு கூலியை வாங்கிட்டு உட்கார்ந்து கூலி வாங்கின திருப்தி கூட இல்லையே நம்ம சமுதாயத்துக்கு என்னமோ அப்படியே சோர்ந்து இருக்கிறோம் கூலி வாங்கிய எஜமான் கூலி கொடுக்கும் போது கூலி கொடுக்கறதுக்கு முன்னாடி வருவான் அப்படியே சோர்ந்து போய் வருவான் கையில ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை அப்படி வச்ச உடனே எங்க இருந்தா தெம்பு வருமோ தெரியாது குடிஞ்சிருந்த நீ டக்கு நிமிந்துருமே போவான் கடைக்கு போவான் அதை வாங்குவான் இதை வாங்குவான் காசு தீர்ற வரைக்கும் அவன் ஆட்டம் தீராது ரப்புல் ஆலமின் கூடிய கொடுத்து கூட இந்த சமுதாயம் எப்படித்தானே உட்கார்ந்து என்ன எந்திரிக்கலையே கேட்டாலே இவ்வளவு கூடி இருக்கிறது பெருமானார் சந்தா பொலிவசனம் சொல்லிக் ஒரு மனிதன் கற்றுக் கொடுத்தான் குரானை தாங்கி கற்றுக் கொடுக்கிற மனிதர்கள் இருக்கிறார்களே இவர்களை பற்றி பெருமானார் செல்லல்லா ஒளிவசலம் கற்பவர்கள் கற்றுக் கொடுப்பவர்களை பற்றி பெருமானார் அழகாக பேசுகிறார்கள் கஸ்தூரி பையை நிரப்பிக் கொண்டு செல்பவர் என்றார்கள் பெருமானார் யார் குரானை கற்றுக் கொடுக்கிறாங்களோ நம்ம ஜனாதி அஜெண்ட் இருக்கிறாங்களே இந்த உப்படி வாளையத்தினுடைய குரானின் ஆசிரியர் கஸ்தூரி பையை சுமந்து செல்கிறார் எப்பொழுது ஓர ஆரம்பிக்கிறாரோ கஸ்தூரி மனத்தை திறந்து விடுகிறார் பெருமானார் சிறந்தா புரிய சிலம் சொல்கிறார்கள் கஸ்தூரி மனம் குரான் ஓதுகிற பொழுது குரான் ஓதுகிற பொழுது கஸ்தூரி மனம் கவிடுகிறது மழக்குகள் அந்த இடத்திற்கு ஆஜராகிறார்கள் பெருமானார் சதந்தா வலிமை சிலம் என்பவர்கள் சொல்லி காட்டுகிறார்களே குரானை கற்றுக் கொடுத்தலும் இன்றைக்கு குறைந்து விட்டது ஒரு நீண்ட அரிசில பெருமானார் ரொம்ப அழகாக பேசுவார்கள் யாருக்காவது நாட்டம் இருக்கிறதா பெருமானார் கேட்கிறார்கள் ஈச சுகதா ஸ்ரீதேவியாக வாழ வேண்டும் என்று யாருக்காவது ஆசை இருக்கிறதா பெருமானார் கேட்கிறார்கள் சாபாக்கள்லாம் என்ன நாயகம் இப்படி கேட்டீங்க எங்களுக்கு ஆசை இல்லையா நாங்கள் வாழ்கிற பொழுது ஸ்ரீதேவியாக வாழ வேண்டும் அடுத்து கேட்டாங்க பெருமானார் யாருக்காவது சுகதாக்களினுடைய அந்தத்து கிடைக்க வேண்டுமா ஷஹீதினுடைய அந்தஸ்து கிடைக்க வேண்டுமா எல்லா சகாபாக்களும் கையை தூக்குகிறார்கள் ஆம்நாயகமே எங்களுக்கு கிடைக்க வேண்டும் அந்நஜாத்தியோமல் ஹசர் நாளை வறுமை நாளையிலே யாருக்காவது வெற்றி கிடைக்க வேண்டுமா ஒரு கையை கீழே இறங்கல எல்லோரும் ஆம் நாயகமே வெற்றி கிடைக்க வேண்டும் அது அம்மையோமல் சஹர் நாளை வறுமையிலே பயமுறுத்தக்கூடிய நாளையிலே சூரியன் முன்னால் வந்திருக்கும் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாளையிலே தண்டாயுதத்தோடு வழக்குகள் எல்லாம் விட்டிருக்கிற இந்த நாளையிலே உங்களுக்கு பாதுகாப்பு வேண்டுமா ஆம் நாயகமே வேண்டும் நாயகமே என்று சொல்ல அந்நூறு நூறு யோம குருமார் இருள் சூழ்ந்திருக்கிற பொழுது உங்களுக்கு வெளிச்சம் யாருக்காவது வேண்டுமா எல்லோரும் சொல்கிறார்கள் ஆம் நாயகரே எங்களுக்கு வெளிச்சம் வேண்டும் நாயகரே அல்லில் யோமல் உஷ்ணம் நிறைந்திருக்கிற பொழுது சூரியன் தலைக்கு மேலே இருந்து உஷ்ணத்தை கொடுக்கிற பொழுது உங்கள் யாருக்காவது நிழல் வேண்டுமா பெருமானார் நிற்கிறார்கள் ஆம் நாயகமே வேண்டும் நாயகமே அரையோமல் ஆண்டு எல்லோரும் தாகம் தாகம் தண்ணீர் தண்ணீர் என்று அழைந்து கொண்டிருக்கிற பொழுது யாருக்காவது தாகம் தீர்க்கப்பட வேண்டுமா என்று கேட்கிற பொழுது ஆம் நாயகமே எங்களுக்கு வேண்டும் நாயகமே அல்வதில் யோமல் சிப்பா திராசினுடைய தட்டு எடை குறைவாக இருக்கிற பொழுது அந்த தட்டிலே இடையை யாராவது கொண்டு வந்து நிரப்ப வேண்டுமா உங்கள் திராசி கனமானதாக மாற வேண்டுமா ஆம் நாயகமே மாற வேண்டும் நாயகமே மாற வேண்டும் நாயகமே அல்புதா யோம துன்மா யாருக்காவது இதாயத்தே இல்லாத நேரத்திலே இருள் சூழ்ந்திருக்கிற பொழுது வழிகாட்டில் சொர்க்கத்திற்கு இப்படி செல்ல வேண்டும் அப்படி செல்ல வேண்டும் என்று வழிகாட்டக்கூடிய வழிகாட்ட வேண்டுமா எல்லோரும் ஆம் நாயகமே ஆம் நாயகமே பெருமானார் சொன்னார்கள் பதிரிசி குர்ஆன் நீங்கள் கற்றிருக்கிற குர்ஆனை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் என்றார்கள் பெற்றோர்களே உங்களுக்கும் பெருமானார் சொல்லுகிறார்கள் நீங்க தந்தை மட்டுமல்ல வீட்டுக்குள்ள ஓதம் தெரிஞ்சிருந்துச்சுன்னு சொன்னா மதரசாவுக்கு அனுப்ப முடியலையா நீங்கள் அமர்ந்து கற்றுக் கொடுக்க வேண்டும் எத்தனை பெற்றோர்கள் இதை செய்திருக்கிறார்கள் குரானை ஓத தெரிந்திருந்தும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு இரு அற்புகளை கற்றுக் கொடுத்தவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள் பதிரிசில் குரான் குரானை கற்றுக் கொடுங்கள் இந்த குரானை கற்றுக் கொடுப்பதுதான் வெற்றி ஒதிக்குர் ரஹமான் அல்லாஹினுடைய திக்கர் இதிலே இருக்கிறது நரகத்திலிருந்து விடுதலை இதில் இருக்கிறது ஒரு ஜானும் மினல் ஒரு ஜானும் மினல் நரகத்தில் இருந்து இது ருஜான் உயர்வை கொடுத்துவிடும் பெருமானார் செல்லல்லா பரிவசரம் அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்களே குரானை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு பெருமானார் கொடுக்கிற முக்கியத்துவம் மகத்துவம் என்ன எண்ணி பார்த்திருந்தா ஒரு இடத்துல குரானை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சுட்டா பெருமான செல்லா பரிவசனம் சொல்கிறார்கள் நசரத்தை அழைக்கும் சகினா அங்கே நிம்மதி இறங்கி விடுகிறது குரான ஓதி பாருங்க நிம்மதி தானாக இறங்கிவிடும் ரஹ்மத்து சூழ்ந்து கொள்ளும் மலாயிகா அந்த மதிரிசை வழக்குகள் சூழ்ந்து கொள்வார்கள் இந்த வாக்கியம் குரானை கற்பதற்கும் கற்பிப்பதற்கும் மட்டும் தான் உண்டு பெருமானா செல்லா வலிவசர சொல்றாங்களே இன்றைக்கு கற்குதல் கற்றுக் கொடுத்தல் எப்படி இருக்கிறது அன்புக்குரியவர்களே இவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு பிறகு கூட மத்த மதசாக்களிலே இன்னும் மாணவர்கள் குறைந்து கொண்டுதான் வருகிறார்களே தவிர தேய்ந்து கொண்டுதான் இல்லை வளர்ந்து கொண்டு வரவில்லையே அப்ப சொர்க்கத்தை விட்டும் நாம் தூரமாகிக் கொண்டிருக்கிறோமா குரான பார்த்து அழுதார் சகாபாக்கள் எந்த சகாபி குரானை ஓதும் பொழுது அழாத சகாபாக்கள் யாரும் இருக்கிறார்கள் நீங்க கேட்கலாம் தர்ஜுமா தெரியாது நாங்க எப்படி அழுகிறது திடீர்னு தர்ஜுமா தெரியாம அழுதாங்கன்னா சொர்க்கத்தை நினைச்சு ஒரு அழுது இருப்பாரு நரகத்தை நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பாரு அதனால தர்ஜுமாவை படிக்கிற பழக்கத்தையும் கையாளுங்க ஒரு நாளைக்கு வெறும் ஐந்து ஆயத்துக்கள் ரொம்ப வேணாம் ஒரு நாளைக்கு வெறும் ஐந்து ஆயிரத்துக்கள் தர்ஜுமாவை படியுங்கள் தொடர்ந்து படியுங்கள் கண்டிப்பாக அதை விளக்குகிற ஆற்றலை அல்லாஹ் கொடுத்து விடுவான் குரானை அல்ல என்னை வழங்கி வைப்பாயாக என்னை குரானை வழங்கி வைப்பாயாக என்று கேட்டுக்கொண்டே படியுங்கள் அல்லாஹ் விளக்கத்தை கொடுப்பான் அதை கூட சேர்த்துக்கங்க நீங்களா ஒரு புது விளக்கத்தை செய்யாதீங்க இப்படி எல்லாம் விளங்குதே இது சரியா என்று கேட்டுக்கொள்ளுங்கள் அதனால பெருமனார் பதிவு செல்ல சொன்னார்கள் எந்த கண்கள் குரானை பார்த்து அழுகிறதோ அதாவது வசனம் வருகிற போது பெருமானார் சரல்லா அப்படி வசனம் அழுது கொள்வார்கள் அதிசல நிறைய வரலாறுகளை பார்க்கிறோம் பெருமானார் சரல்லா அப்படி வசனம் அழுது கொண்டே இருப்பார்களாம் அழுது கொண்டே இருப்பார்களாம் சும்மல் சகி சல்லூகு என்ற வசனம் வருகிற பொழுது பெருமானாரா தாங்கிக் கொள்ள முடியாது முடியுங்கள் விளங்கிடுங்கள் நரகத்திலே கொண்டு போய் தள்ளுங்கள் என்ற வசனம் வருகிற பொழுது பெருமானார் என் உம்மத்தா ரப்பே என் உம்மத்தா என் உம்மத்தா புடியுங்கள் புடியுங்கள் என்று சொன்னார் என் மனமெல்லாம் கலங்குகிறது என் மனமெல்லாம் கலங்குகிறது என் உம்மத்தை பிடிக்க சொல்லுவாய் சொல்லுவாயா ரப்புலாலுமே என்று லைலத்துருக்கள் பெருமானார் பத்து லைலத்துருக்களை கண்டார்கள் பத்திலும் பெருமானார் சஜிதாவிலே விழுந்து அழுதார்களே யாருக்காக அழுதார்கள் யாருக்காக அழுதார்கள் இந்த உம்மத்துக்காக தனக்காக அளவில்லை யாருதா இந்த இரவிலே நான் கேட்பதை நிறைவேற்றிக் கொடுக்கிற ரப்புல்லாலுமே என் உம்மத்தில் ஒருவர் கூட நரகம் சென்று விடும் அவர்கள் அத்தனை பேர்களையும் சொர்க்கத்திற்கு அனுப்பியதற்கு பிறகுதான் நான் சொர்க்கம் செல்லுவேன் என்று சொன்னார்களே அந்த தலைவர் அந்த தலைவர் அழுதார்களே அழுது கொண்டே இருந்தார்களே இந்த உண்மைக்கு அழ வேண்டாமா ஓதுகள் அவர்கள் அழ வேண்டாமா குரானினுடைய அதாவின் வரையில் அவர்கள் அழ வேண்டாமா அந்த அதா எங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அழ வேண்டாமா ரெண்டு சொட்டு கண்ணீர் சிந்தி அழுதுவிட்டார் எத்தனை பேர்களின் பாவத்தை அல்லாஹ் பண்ணிக்கிறார் சமுதாயத்தில் அதிகம் குர்ஆனின் இடத்திற்கு ஏற்றவாறு காலத்திற்கு ஏற்றவாறு ஓதினால் நன்மைகள் தரான் அது நம்ம சமுதாயத்துக்கு நிறைய பேருக்கு தெரியாது குரான பார்க்காம ஓதுனா ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை பார்க்காம ஓதுனா குரானை பார்த்து ஓதினார் ஒரு எழுத்துக்கு இருபது நன்மை குரானை தொழுகையில் ஓதினால் வக்து பள்ளி ஜுமா நடக்கிற பள்ளி அல்ல வக்து பள்ளியில தொழுகையில ஓதினால் ஒரு எழுத்துக்கு நூறு நன்மை ஒரு எழுத்துக்கு நூறு நன்மை ஜாமியா மஜீதில் ஓதினார் ஒரு எழுத்துக்கு நூறு நன்மை ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அப்ப இருபத்தி ஏழு பெருக்கள் நூறு போட்டுக்கங்க ரெண்டாயிரத்தி எழுநூறு நன்மை ஒரு எழுத்துக்கு பத்து பள்ளியில தொழுதா ஜாமியா மஜீதில் தொழுதா ஒரு எழுத்துக்கு ஐநூறு நன்மை ஒரு எழுத்துக்கு ஜமாத்தோடு தொழுதா இருபத்தி ஏழு மடங்கு நன்மை இருபத்தி ஏழு பெருக்கள் ஐநூறு இதுக்கு மேல நம்ம கணக்கு தெரியாது நீங்க போட்டுக்கீங்க காபத்துள்ளாவோட தொழுதான் ஒரு எழுத்துக்கு ஒரு லட்சம் நன்மை ஜமாத்தோடு தொழுவதற்கு இருபத்தி ஏழு மடங்கு நன்மை அப்ப ஒரு எழுத்துக்கு இருபத்தி ஏழு லட்சம் நன்மை அதுவும் தொழுகையில தொழுதான் ஒரு லட்சம் நன்மை ஒரு எழுத்துக்கு நம்ம எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு நன்மைகள் எவ்வளவு நன்மைகள் அல்லா ஜல்லஷானபுத்தலா வைத்திருக்கிறார் அதுவோ லைலத்துல் கதிரினுடைய இரவில இந்த காலத்தை பார்க்கிறோம் லைலத்துல் கதிரினுடைய இரவில ஒரு எழுத்தை நாம் ஆனால் அலிப்லாம் மீன் என்பது ஒரு எழுத்தல்ல மூன்று எழுத்து வெறும் ஒரு எழுத்துக்கு ஆயிரம் மாதங்கள் அலிப்லாம் மீன் என்று சொன்ன நன்மை ஆயிரம் மாதங்கள் உட்கார்ந்து சொல்லிட்டு இருந்தா எந்த நன்மையும் அந்த நன்மையை அல்லா என்ன சாணப்படுத்தல வழங்குகிறான் இப்படி நல்ல நேரங்கள் அல்லாஹ் அமைத்துக் கொடுத்திருக்கக்கூடிய இந்த புனிதமான நாட்களில் அல்குர் ஆணை அதிகமாக ஓத வேண்டும் திக்குகளையும் சிலாபத்துகளையும் அதிகமாக செய்ய வேண்டும் அதுவும் இந்த சமுதாயம் குறைந்து கொண்டேதான் குரான முடிச்சா ஒருத்தர் சத்தம் பண்ணிட்டாங்க எனக்கு சத்தம் துவா போதுனாங்க அல் குரானை முடித்தால் என்ன நன்மை பெருமானா செலவு அப்படி செலவு சொன்னார்கள் அல்லா ஒரு கேரண்டி கார்டு கொடுத்தாங்க இன்னைக்கு நிறைய இடத்துல கேரண்டி போய் வாரண்டி ஆயிடுச்சு அல்லா கேரண்டி கார்டு கொடுக்கிறான் காலத்துலவும் இந்த பாகு தாவத்து முஸ்தஜாபா குரானை முடிந்ததற்கு பிறகு கேட்கிற எல்லா துவாக்களையும் அல்லாஹ் அங்கீகரிக்கிறார் ஒரு கேரண்டி அதனால விடத்திலே நாம் சொல்லுவோம் இன்றைக்கு அவர்கள் கையிலே எல்லாம் இருக்கிறது அதனால எங்களுக்காக எங்கள் மகல்லாவுக்காக உற்றார் உறவுகளுக்காக உலக முஸ்லிம்களுக்காக அத்தனை இவர்களுக்கு படாம கேட்டு நிறைய கேடுங்கள் எல்லாம் கொடுக்கிறான் காரணம் கேரண்டி கார்டு இருக்கிற இடம் உங்கள் கரம் காலத்தில் இந்த முஸ்தஜா இரண்டாவது என்ன தெரியுமா சல்லா அலகி சித்தூன அல்பமலக் ஒரு மனிதர் ஒரு குரானை முடித்தால் பெருமானார் சொல்கிறார்கள் சகிஹான் அதி அறுபதாயிரம் வழக்குகள் இவருக்கு அகைஸ்தியாகார் செய்கிறார்கள் பாவ மன்னிப்பு தருகிறார்கள் ஒருத்தர் இல்ல அறுபதாயிரம் வழக்குகள் பாவ மன்னிப்பு தருகிறார்கள் அதோடு மட்டுமல்ல தமிழ் சொர்க்கத்திலே ஒரு கட்டிடம் ரெடியாகும் சொர்க்கத்திலே ஒரு கட்டிடம் வெளியாகிறது கட்டிடத்திற்கான அஸ்திவாரம் சொர்க்க கட்டிடத்திற்கு அஸ்திவாரம் குரானை முடிப்பதுதான் பெருமானார் சலல்லா ஒளிவசலம் சொல்லி காட்டுகிறார்களே இது குரானை முடிப்பதற்கு குரானை சுமக்கிற ஹாஃபில்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பத்து சூறா இருபது சூறா ஐம்பது சூறா நூறு சூறாவை மனநம் செய்து கொடுத்திருக்கிறோமா ஹாஜா பக்தியாரே காக்கி ரஹமத்துல்லாஹி தாராரே மூணு வயசு மூன்று வயது சிறுவர் பக்தியாரே காக்கி அஜ்மீர் நாயகத்தில் அந்த அம்மா சொல்றாங்க போய் அஜ்மீர் நாயகத்தை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் அஜ்மீர் நாயகத்தை பாப்பா போய் அழைச்சிட்டு வர போறாரு பக்தியாரை காக்கி அமர்த்துள்ளாவுடைய தகப்பனார் அழைத்து வருகிறார் அழைத்து வந்து அஜ்மீர் நாயகம் வருகிறார்கள் என்றால் உடனே ஒரு பத்து இருபது பேர்கள் ஆளுங்கள் சேர்ந்து வருகிறார்கள் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து பையனுக்கு அழிப்பாவை ஆரம்பித்து வையுங்கள் ஏன் தொட்டு வைத்து ஆரம்பியுங்கள் என்று சொன்னார்கள் இன்னைக்கு அந்த மரபெல்லாம் மாறிப்போச்சு சேலத்துல நமக்கு நடந்த ஒரு பெரிய அனுபவம் அதனால இப்ப நிறைய வீடுகளுக்கு குரான் ஆரம்பிச்சு போறதில்லை வாங்கன்னு கூட்டு போய் அங்க உட்கார்ந்து இவ்வளவு பெரிய லட்டு விரும்பெரும் லட்டு ரெண்டு லட்டு சின்ன புள்ள மூணு வயசு நாலு வயசு பிள்ளைக்கு அதுல குரான் ஆரம்பிச்சு வைங்க பிஸ்மில்லா அந்த அம்மா அந்த சின்ன புள்ள லட்டு அதுக்கு எங்க பிஸ்மில்லா வாழ நுழையுமா பெரிய லட்டை வச்ச உடனே லட்டு மேல கையை வச்சு வேற சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு ருசு மாத்தி எங்கிருந்து வச்சு தெரியல அல்லா பாதுகாக்க வேண்டும் என்ன ருசுமே இந்த சமுதாயம் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் பெரிய பெரிய லட்டு பிஸ்மில்லா சொன்னா லட்டுங்குது பிஸ்மில்லா லட்டு ஒரு வழியா எப்படியோ அந்த அம்மாவுக்கு பிஸ்மில்லாவை சொல்லி கொடுத்து அந்த லட்டையும் கொஞ்சம் திரிச்சதுக்கு பின்னாடி அந்த வாப்பா ரெண்டு குதிரையை கொண்டு வந்து நிறுத்தினார் ரெண்டு குதிரையை கொண்டு வந்து நிறுத்தி நம்மளே ஏற சொல்ல குரான் ஓதி கொடுத்தாக்கா அந்த குதிரையில ஏறி ஊர்வலம் வரனாசுல இதான் இந்த ருசு நீங்க ஏறாம மட்டும் இருந்துடாதீங்க ஏறாம என் குதிரைக்கு என் பிள்ளைக்கு துணையா நீங்க குதிரையில போகணும் அப்பே யாராவது பார்த்தா என்ன நடக்குமோ இப்படி சில நிகழ்வுகள் சமூகத்தில் இருக்கிறது சொல்லிக் கொடுக்கிற பொழுதே ஏராளமான ரசூமாத்திகள் ஆனால் அந்த தாய் பக்தியாரை காக்கி நாடி தாலாலையினுடைய அந்த தாய் இருக்கிறார்களே தன்னுடைய மகனுக்கு குரானை சொல்லித்தர சொல்ல அவர்கள் வந்தார்கள் பிஸ்மில்லா தேன் தொட்டு வைத்து பிஸ்மில்லா என்று சொல்ல அந்த குழந்தை பிஸ்மில்லாவை மட்டும் சொல்லவில்லை சூரத்தில் பாத்திகாவையும் ஓதினார்களாம் மூணு வயசுக்குள்ள பிள்ளை அஜ்மீர் நாயகம் முத்தமிட்டு அம்மா எனக்கு தெரியுமா என்று கேட்கிற பொழுது அந்த பிஞ்சு சொல்லலாம் சூரத்தில் பக்கராவை ஓதற்கு ஏறத்தாழ ரெண்டே கால துதுக்கள் சூரத்தில் பக்கராவை ஓதட்டுமா ஓதுங்களே என்று சொல்லுகிற பொழுது ஒரு தப்பு விடாமல் அந்த குழந்தை மூன்று வயது குழந்தை சூரத்துள் பக்கராவை முடிக்கிறார் முடித்ததற்கு பிறகு அந்த குழந்தை சொன்னாராம் ஆல இம்ரானை ஓதட்டுமா என்று அஸ்மி நாயகம் கட்டி அணைத்து முத்தமிட்டு இறுகு பிடித்து அந்த பிள்ளையை ஓதம்மா என்று சொல்லுகிற பொழுது ஆல ஓதி இப்படியே ஓதி ஓதி பதினெட்டு ஜுசுக்கள் முடித்தார் மனப்பாடமாக வயது மூன்று மூன்று வயது பதினெட்டு ஜுசுக்கள் நாச்சியாரை காக்கி கேட்டாங்களாம் இதை எப்படி நீங்கள் மனநம் செய்தீர்கள் என்கிற பொழுது என் தாயா என்னை மடியிலே போட்டுக்கொண்டு மோதிக்கொண்டே இருப்பார்கள் என் தாயா என்னை மோதிக்கொண்டே இருப்பார்கள் அதை கேட்டு கேட்டு மனநம் செய்தேன் என்றால் அந்த தாய் எத்தனை முறை ஓதி இருக்க வேண்டும் அந்த தாய் எத்தனை முறை ஓதி இருக்க வேண்டும் யோசித்து பார்ப்போம் நம்ம தாய்மார்கள் என்றைக்காவது மடியிலே பிள்ளையை போட்டு ஓதியது உண்டா ஒரு பாட்டை போட்டு தூங்க வைக்கலாம் ஒரு பாட்டை போட்டு எந்திரிக்க வைக்கலாம் என் புள்ள இந்த நாடகத்தை போட்டா உடனே எந்திரிச்சுக்குவான் இது பெருமையா என் புள்ள இந்த நாடகத்தை போட்டா தூங்கிடுவான் நகுதுவில்லா அல்லாஹ் பாதுகாக்க இப்படி உருவான குழந்தைகளுடைய கடைசி கால வரலாறு எப்படி இருந்தது தெரியுமா இப்படி ஒரு பிள்ளை உருவானால் அதனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் வரலாறுகளை புரட்டிப்பார்கள் அவர்கள் வபாத்தாகிற பொழுது அவர்களுடைய சீடர்கள் மட்டும் தொண்ணூறாயிரம் பேர் பக்தியாரை காட்சி வபாத்தாகிற பொழுது சொல்லிவிட்டோம் பார்த்தானார்கள் நான் மௌத்தாகிவிட்டார் என் ஜனாதாவை தொலை வைக்க வேண்டுமானால் நாலு நிபந்தனைகள் இருக்க வேண்டும் என்றார்கள் ஜனாதா தொழுது வைக்கிறதுக்கு நாலு சர்த்து முதலாவதாக பாலிகானதிலிருந்து அவர் தக்வீர் தகரிமாவை விட்டிருக்க வயசுக்கு வந்ததுல இருந்து கடைசி கால வரைக்கும் தக்பீர் தகரீமாவா இமாம் அல்லாஹ் அக்பர் சொல்லும் போது அவரும் அல்லாஹ் அக்பர் சொல்லியிருக்கணும் இரண்டாவது நிபந்தனை பாலிகானதிலிருந்து இதுவரை தகஜ தொழுகையை விட்டிருக்க கூடாது ஒரு நாள் கூட விட்டிருக்க கூடாது மூன்றாவது நிபந்தனை பாலிகானதிலிருந்து இதுவரை அசரினுடைய முன்சுண்ணத்தை விட்டிருக்க கூடாது நாலு ரக்காத்தை விட்டிருக்க கூடாது நான்காவது நிபந்தனை பாலிகானத்திலிருந்து இதுவரை அந்நிய பெண்களை பார்த்திருக்க கூடாது இந்த நாலு நிபந்தனைகளும் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர் மட்டும்தான் தொட வைக்க வேண்டும் முடியுமா தொண்ணூறாயிரம் பேர் எத்தனை லட்சம் பேர் வந்திருக்கிறார்கள் எல்லோரும் பார்க்கிறாங்க ஜனாதா சிவுக்கு கொண்டு வந்து வைக்கப்படுகிறது யாரால் செய்கிறார்கள் இந்த நாலு நிபந்தனையும் யாரிடத்தில் இருக்கிறது யாரிடத்தில் இருக்கிறது யாரிடத்தில் ஒரு தான் நுகர் ஆட்சி ஆஸ்கானம் அசர் ஆட்சி மனமில்லை மகதி ஆட்சி மனமில்லை கடைசியில இஷாவுக்கு தொலைவைக்காமலேயே அடக்கம் செய்துவிட வேண்டியதுதான் தொலைமைக்கு தேவையில்லை எடுக்கப் போகிற பொழுது எல்லா உருவங்களையும் கிழித்துக் கொண்டு எல்லோரையும் தள்ளிக்கொண்டு ஒரு பேருருவம் முன்னால் வருகிறார்கள் வந்து ஜனாதாவின் பெட்டியை திறந்தார்கள் அதில் இருக்கக்கூடிய ஜனாதா துணியை கைகளால் அல்ல தன்னுடைய உதடுகளால் நீக்கினார்கள் உஸ்தாதவர்களே உஸ்தாதவர்களே எனக்கும் உங்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் மூன்று பேர்களுக்கு மத்தியில் ரகசியமாக இருந்த விஷயத்தை நீங்கள் வெளிப்படுத்தி விட்டீர்களே என்று ஜனாசா தொழுதி தொலைவித்து முடிக்கிறார்கள் எல்லோரும் யார் தொலைவித்தவர் என்று மறுக்கிற பொழுது டெல்லியை ஆண்ட சிற்றரசர் சம்சுத்தீன் அல்தவிஸ் தவிஸ் ஒரு நாட்டை ஆண்ட அரசர் இந்த நாட்டையும் சரியாக செய்திருக்கிறார் எண்ணி பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே எப்படி உருவாக்கி இருக்க வேண்டும் அந்த பிள்ளையை எப்படி உருவாக்கினார்கள் நம்ம குழந்தையை இப்படி உருவாக்கி இருக்கிறோமா உருவாக்குகிற எண்ணத்தை அல்ல இன்றைக்கு மனதிலே பதிய வைப்பாங்க நம்முடைய பிள்ளைகளை சிறந்த பிள்ளைகளாக ஆப்பிள்களாக அல்லது குறைந்தபட்சம் சில சூறாக்களையாவது மனநம் செய்திருக்கிற நன்மக்களாக அல்லாஹ் ஆப்பிளை பற்றி பெருமானார் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் அஷ்ராப் உம்மத்தி என்னுடைய உம்மத்திலேயே சிறப்பானவர்கள் ரெண்டு பேர் தான் ஒன்று கமலத்துல் குரான் ஆப்பிள்கள் இன்னொன்று கியாமுல்லை இரவை நிலைநாட்டக்கூடியவர்கள் இரவுல தகச்சத் தொழக்கூடியவர்கள் ரெண்டு பேர் தான் என்னுடைய உம்மத்திலே சிறந்தவர்கள் காசு பணத்தை பெருமானார் பார்க்கவில்லை சொத்து சுகத்தை பெருமானார் பார்க்கவில்லை அந்தத்தை பெருமானார் பார்க்கவில்லை என்னிடத்திலே சிறந்தவர்கள் ரெண்டு பேர்கள் ஒன்று ஆபிதுல் குரான் இன்னொன்று யாமல்லை தகச்சத் யோசித்து இன்னொரு ஹதீசில பெருமானார் ரொம்ப தெளிவா பேசிட்டார் ரொம்ப அழகாக பேசுகிறார்கள் இன்ன அமலத்தில் குரான் அவுலியா உள்ளா நீங்கள் வலிமார்களை பார்க்க வேண்டுமா ஆபில்களை பாருங்கள் சொல்லிட்டார் இதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை அமன் ஆதா வழிகள் பக்கத்து ஆதா உள்ளா யார் என்னுடைய வழியை பகைத்துக் கொள்ளுகிறாரோ அவரை அல்லாஹ் பகைத்துக் கொள்ளுவார் யார் என்னுடைய ஆப்பிலோடு சேர்ந்து வாழ்கிறாரோ அவரை அல்லா சேர்த்துக் கொள்ளுவார் பெருமானார் சதல்லா உலகம் சொல்லி காட்டுவார் இதற்கு மேல் என்ன புகழாரம் வேண்டும் இது குரானை மனநம் செய்பவர்களுக்கு குரானின்படி அமல் செய்பவர்களுக்கு பெருமானார் சதல்லா உலக செலத்திற்கு அல்லாஹ் சொல்லுவார் அவன் யார் நல்லமல் செய்கிறார்களோ குரானின்படி அமல் செய்கிறார்களோ அவர்கள் அல்லாவை பார்க்கிற வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பான் நாளை சொர்க்கத்திலே அல்லாஹுவை காணுகிற வாய்ப்பு தானே வாய்ப்புகளிலேயே உயர்ந்த வாய்ப்பு அந்த வாய்ப்பை அல்லாஹ் யாருக்கு வழங்குவான் யார் குரானின்படி அமல் செய்கிறாரோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்ம வாழ்க்கையில குரான ஓதுகிறோம் படிக்கிறோம் எல்லாம் செய்யறோம் ஆனா ஒரு ஆயத்தின்படி வழி நடந்தவர்கள் என்று ஒருவரை கூட இன்னைக்கு பார்க்க முடியவில்லை நான் குரான்ல இந்த வசனத்தின்படி வாழ்க்கை முழுக்க நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களில் ஒரு வசனத்தை தன் வாழ்க்கைக்காக எத்தனை பேர்கள் எடுத்திருக்கிறோம் அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த குரான் வெறும் புராணமா படிப்பதற்காக மட்டும் உள்ள வேதமா அல்லது இந்த குரான் ஒதுக்கி வைப்பதற்காக மட்டும் உள்ள வேதமா இது என்ன புத்தகமா படித்துவிட்டு தூக்கி எறிவதற்கு ஒரு வசனத்தின்படி கூட வாழவில்லை என்றால் இவன் உண்மை மூப்பினா யோசிக்க வேண்டும் குர்ஆனின் ஒரு வச்சனத்தின்படி கூட எனக்கு அமல் இல்லை என்று சொல்பவர்கள் தான் நூற்றுக்கு தொண்ணூத்தி ஒன்பது பிரசன் இருக்கார்கள் அதனால குர்ஆனின்படி அமல் செய்ய வேண்டும் அப்படி அமல் செய்தால் என்ன கிடைக்கும் அமல் செய்பவர்கள் பத்து பேர்களுக்கு பரிந்துரை செய்யலாம் பெருமானா சரந்தா சிலம் சொல்லிக் காட்டுகிறார்கள் பத்து பேர்களுக்கு பரிந்துரை செய்யலாம் இந்த நரகவாசிகளுடைய நிலைகளை என்ன நம்ம பார்க்கிறோம் அதிசயம் இல்லை அல்லா விதவிதமாக சொர்க்கத்திற்கு அனுப்புவான் ஒரு செய்தி இஸ்லாத்திலே பதிவாகி அல்லாஹ்விடத்திலே ஒருவன் நரகத்திலே பல ஆண்டுகள் வேதனைப்பட்டு அல்லாஹ்விடத்திலே கேட்பானான் யா அண்ணான் அண்ணான் அடி குடுக்க குடுக்க நீங்க சொல்றது ஃபுல்லா இதுதான் ஐயோ அம்மான்லாம் சொல்ல மாட்டான் யா ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி அல்லா டேய் அப்பா ஆயிரம் வருஷமா இதையே சொல்லிட்டு இருக்கிறியே உனக்கு என்னடா வேணும் அல்லா எனக்கு இந்த நரகத்தினுடைய வேதனை சொர்க்க வேணும்னு கூட நான் கேட்கல ரப்பே அந்த சொர்க்கத்துக்கு மேல கொஞ்சம் தூக்கி விட்டு அந்த மேல மதல்ல கொண்டு போய் என்னை நிக்க வச்சுட்டா போதும் எனக்கு சொர்க்கம் எல்லாம் வேணாம் நரகத்துல இருந்து மேல தூக்கி விட்டா போதும் வேற எதுவும் கேட்க மாட்டீங்க வேற எதுவுமே கேட்க மாட்டேன் அப்பே எனக்கு மேல விட்டா போதும் கொஞ்ச நாள் இருப்பான் அதுக்கு பின்னாடி ஆரம்பிச்சுவான் யா அண்ணான் யா மண்ணான் யா அண்ணான் ரகசியம் தெரிஞ்சுட்டானே இல்லையா இந்த வார்த்தையை சொன்னா அல்லா உடனே இறங்கிடுவான் அப்படிங்கிற ரகசியம் தெரிஞ்சுட்டு யா அண்ணான் யா மண்ணான் என்று சொல்ல அல்ல எதுக்குமே கேட்க மாட்டேன்னு சொல்லிடா அப்பா என்னடா கேட்டுக்கிட்டு இருக்கிறிய உனக்கு என்னதான் வேணும் சொர்க்கம்லாம் வேண்டாம் ரப்பே அங்க ஒரு மரம் தெரியுது பாரு அந்த மரத்துல நிறுத்தினா போதும் இந்த ஜுவால என்னால தாங்க முடியல நரகத்திலேயே இருந்த ஆளுக்கு மேல இருக்கும் போது அந்த ஜுவால தாங்க முடியலையா தாங்க முடியல எனக்கு அந்த மரத்தினுடைய நிழல்ல உட்கார வச்சுட்டா போதும் வேற எதையும் கேட்க மாட்டியே கேட்க மாட்டேன் சத்தியமா சத்தியமா கேட்க மாட்டேன் ரப்பே கொண்டு போய் வச்ச உடனே அல்லாவுடைய வீக்னஸ் தான் அவனுக்கு தெரிஞ்சு வச்சா இல்லையா அடுத்து ஆரம்பிச்சிருவான் டாமன்னான் டாமன்னான் டாமன்னான் டாமன்னான் என்று கேட்க கேட்க அல்லா என்னப்பா எதுக்குமே கேட்க மாட்டேன் சத்தியம் பண்ணியே கேட்கிறியே அல்லா உன்ட்ட கேட்காம வேற யாருக்கடா கேட்கறது இங்க யாருமே வரலையே ஒன்றை தானே கேட்டாகணும் நானு சொத்துக்குள்ள எல்லாம் போகல வெளிய வாசல்ல நிப்பாட்டி நான் வெளியிருந்தே பாத்துக்கிறேன் என்ன செய்யறாங்கிறத பாத்துக்கிறேன் ரப்பே என்று சொல்ல அல்ல வேற எதுவும் கேட்க மாட்டியே கண்டிப்பா கேட்க மாட்டேன் நிச்சயமா நிச்சயமா சத்தியமா சத்தியமா எதையுமே கேட்க மாட்டேன் ரப்பே என்று சொல்ல வெளியில நிப்பாட்டுகிற பொழுது அல்லாம நிப்பாட்டு சொல்லுவாங்க அல்ல என்ன உனக்கு ஐ விட போகிறது என்ன உனக்கு அறிவிட விட போகிறது ஒரு கதவு லேசா திறந்து உள்ள ஒரு தள்ளு உள்ள ஒரு தள்ளு போய் விடுதல போறேன் உனக்கு என்ன உள்ள போகிறது என்று அதை பார்த்து கேட்க சரி போய் போய்க்கொள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்லுவான் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான் சொர்க்கத்துக்குள்ளே அனுப்பி ரப்புலானவி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்பான் தெரிஞ்சு போயிடுவான் ரப்ப எனக்கு என்ன வேணுமா சொர்க்கத்தை கொடுத்ததே பெரிய பாக்கியம் இதை என்ன வேண்டும் என்று கேட்கிறாயே அல்லா எனக்கு கேட்க தெரியலடா ரப்பே நீ ஏன் கொடு என்கிற பொழுது அல்லா சொல்லுவானா பூமியை போன்று பத்து மடங்கு எடுத்துக்கோ பூமியை போன்று பத்து மடங்கு எடுத்துக்கொள் இது சாதாரண சொர்க்கவாசிக்கு என்றால் உயர்ந்த சொர்க்கவாசியினுடைய நரஜா எப்படி என்பதை நாமே கணக்கிட்டுக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்படி நரகத்திலிருந்து எழுவதற்கு பல வழிகள் இருக்கிறது அதில் ஒரு வழி இவன் எழுவது மட்டுமல்ல ஒருவன் குரானின்படி அமல் செய்தால் பத்து பேர்களை சொர்க்கத்திற்கு அனுப்பலாம் யார் நரகவாசியாக இருக்கிறார்களோ அவர்களில் பத்து பேரை சொர்க்கத்திற்கு அனுப்புகிற பெரிய வாய்ப்பை அல்லாஹ் கிடைக்கும் அதோடு நிறுத்தல பெருமானா சொல்லுகிற பொழுது சொன்னார்கள் அல் குர்ஆன வீணா லா வீணா வாதா குர்ஆன் என்பதுதான் பெரிய செல்வம் யாரிடத்திலே குர்ஆன் இருக்கிறதோ அவனை விட பெரிய பணக்காரன் உலகத்தில் யாரும் கிடையாது பல குர்ஆனை விட செல்வம் உள்ளவர்கள் யாராவது உலகத்தில் இருக்கிறார்களா அல்லாஹ் கேட்கிறான் பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள் என்னிடத்திலே பணக்காரன் யார் தெரியுமா யாரிடத்திலே குர்ஆன் இருக்கிறதோ அவர்கள் தான் என்று பெருமானா சொல்லி காட்டுகிறார்கள் என்று சொன்னார் இந்த குர்ஆனின் ஆட்கள் என்ன தைரத்தில் கதிரில் இறங்கிய இந்த குர்ஆன் தான் அஹப்புல் கலாம் அல்லாஹ் பேச்சிலேயே உனக்கு பிடித்தமானது என்னன்னு கேட்டா இத்தனையும் சொல்றாங்க பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சிலேயே பிடித்தமானது அண்ணா பார்க்கிறது கேட்கிறது வரிசையா சொல்றாங்க அடுத்து நீங்கள் பெருமானாரிடத்திலே கேட்டு பாருங்களே அப்புள் இவா அல்லா உனக்கு பிடிச்சமான அடியார் யார் என்று கேளுங்களேன் உனக்கு பிடித்தமான அடியார் யார் கேட்டா பெருமானார் செல்லல்லா வலிவசனம் சொல்லி காட்டுகிறார்கள் அல்லாஹினுடைய புறத்திலிருந்து சொல்லி காட்டுகிறார்கள் எனக்கு பிடித்தமான அடியார்கள் யார் தெரியுமா மூணு பேருக்கு மூணு பதில் சொன்னாங்க இந்த கேள்வியை மூணு பேர் வந்து பெருமானார்ட்ட கேட்கிறாங்க நபிய நாயகமே அல்லாவுக்கு பிடித்தமான அடியார்கள் யார் என்று கேட்கிற பொழுது பெருமானார் ஒருவரை பார்த்து சொன்னார்கள் அன்பகும் தன்னுடைய குடும்பத்திற்கு யார் பயனாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாவுக்கு பிடித்தமான அடியார்கள் இன்னைக்கு குடும்பத்துக்கு மனைவி மக்களுக்கு பயனாளியாக நாம் இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் பிரயோஜனமா இருக்கிறோமா மனைவிக்கு மக்களுக்கு பயனாளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒருவர் தன்னுடைய மனைவியை பார்த்து பேசிக்கொண்டிருக்கிறார் அம்மா என்னுடைய எல்லா கஷ்டத்திலையும் நீளமா கைப்பிடித்த என்னை ஆபீஸ்ல இருந்து விளக்கும் போது நான் கவலையோடு வந்தேன் எனக்கு நீளமா ஆறுதல் சொன்னேன் என்று சொல்ல அந்த அம்மாவினுடைய உள்ளம் கொடுக்கிறது அடுத்து அம்மா நான் ஒரு தனி வியாபாரம் செய்தேன் அந்த வியாபாரத்திலே முடித்துக் போன போது நான் ரொம்ப கவலையில் இருக்கிற போது என்னுடைய கவலையை நீக்கியது நீதான் அம்மா என்று சொல்ல அந்த அம்மா அப்படியே நிகழ்ந்து போய் நிற்கிறார்கள் அம்மா பெரிய வீடு எனக்கு போனது கடைசியில ஒரு குடிசை வீட்டிலே கொண்டு வந்து உன்னை வைக்கிற பொழுது கூட அதையும் கூட நீ ஏற்றுக்கொண்டு என்னோடு வாழ்க்கை நடத்தினாய் அம்மா உன்னை பார்க்கிற பொழுது என்று சொல்ல அந்த அம்மா கையை பிடிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கிறானே நினைக்க அம்மா உன்னை பார்க்கிற பொழுது எனக்கு கோபம் கோபமாக வருகிறது நீ என்னோடு இருக்கிற காரணத்தினால் தான் இத்தனை கட்டம் வியாபாரத்தில் கஷ்டம் தொழில்துறையில கஷ்டம் வீடு போச்சு வாசல் போச்சு அத்தனை போச்சு ரகசியமா போய் பெண்களை துன்புறுத்துற ஆண்கள் சமூகத்துல நிறைய உண்டு புகழ்ற மாதிரியே புகழ்ந்தேன் கடைசன் ஒன்று தள்ளி இவர்கள் குடும்பத்திற்கு பயனாளிகளா இன்னொருவரை பற்றி ஒருவன் கதை எழுதியிருந்தார் போய் வீட்டுல சாப்பாடு கேட்கிறான் பொதுவாகவே ஆம்பளைகளுக்கு இந்த பழக்கம் உண்டு சாப்பாடு கேட்கிறான் தான் நினைச்ச சாப்பாடு இருக்கணும் சாப்பாடு கேட்ட உடனே அங்க நினைச்ச சாப்பாடு இல்ல சண்டை போட்டு வந்தான் ரெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சு சண்டை போட்டு விட்டு வந்து விட்டான் ஆள் என்னவா ரோஜக்காரன் இல்லையா ஒரு ஹோட்டலுக்கு போனான் போய் உட்காந்து ஆர்டர் கொடுக்குறான் வித்தியாசமா ஆர்டர் கொடுத்தான் கல்லு மாதிரி இருக்கணும் இட்லி இட்லி கல்லு மாதிரி இருக்கணும் நேற்று வச்சு சாம்பார் கொண்டு வரணும் ஆள் எடுத்தவங்க தெளிச்சு போயிட்டான் என்னடா வித்தியாசமா கேட்கிறாங்க இந்த பைத்தியமா ஆள் கிட்டாப்பா இருக்கிறாங்க இட்டிக்கு பின்னாடி காசு கொண்டு வரணும் பால் ரொம்ப தண்ணியா இருக்கணும் பழைய டிக்கேஷன்ல போட்ட காப்பியா இருக்கணும் என்னங்க சார் வித்தியாசமா கேட்குறீங்க நான் பசிக்காக சாப்பிடவில்லை என் மனைவியை நினைத்தேன் ஞாபகம் வந்தது அவள் இப்படித்தான் எனக்கு தினமும் கொடுப்பாள் இது மனைவியை பற்றி தன்னுடைய குடும்பத்தை பற்றி அடுத்தவர்களுக்கு தம்பட்டம் அடிக்கிற செயல் இவன் குடும்பத்திற்கு பயனாளியா இவர்களை பெருமானா சொல்லவில்லை இவாதுகளிலே சிறந்தவர்கள் யோ பெருமானா சொல்லுவார்கள் அன்பகும் அலாகியாதி தன்னுடைய குடும்பத்திற்கு யார் பயனாளியாக இருக்கிறார்களோ அவர்கள் பெருமானார் செல்லதா அவர்கள் பதினோரு மரங்களை முடித்தார்களே பெருமானார் எப்படி பயனாளியாக வாழ்ந்தார்கள் என்ற வரலாறுகளை பாருங்கள் தன்னுடைய வீட்டு விஷயம் அடுத்தவர்களுக்கு சென்றதாக வரலாறே இல்லையே உலகத்தில் எந்த தலைவரும் சொல்ல முடியாத வார்த்தையை அல்லவா பெருமானா சொன்னார்கள் நானும் என் மனைவியையும் வாழ்ந்ததைப் போல நீங்கள் வாழுங்கள் என்று சொல்லுகிற தகுதி உலகத்தில் யாருக்காவது இருக்கிறார் பில்கேட்ஸ் சொல்ல முடியுமா நானும் என் மனைவியும் வாழ்ந்ததை போன்று மனத்தம்பதிகளை நீங்கள் வாழுங்கள் நான் கிளின்டன் சொல்ல முடியுமா உலகத்தில் வேறு எந்த தலைவராவது சொல்ல முடியுமா சொன்னால் அந்த வாழ்க்கை நாக்கமடிக்கிற வாழ்க்கையா ஆனால் பெருமானார் சொல்லி காட்டுகிறார்கள் என்றால் அன்பகும் அலாமியார் இன்னொரு சகாபி வர்றாரு பெருமானாரை பார்த்து கேட்கிறார் அஹபுல் இவாது இல்லல்லா தரமான கேள்வி அடியார்களிலேயே அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடித்த பிடித்தமானவர்கள் யார் நாயகமே என்று கேட்கிறவர்கள் அல் அத்கியா அல் அத்கியா அல் அத்கியா பெருமானார் சொன்னார்கள் இரையச்சு உள்ளவர்கள் இரையச்சு உள்ளவர்கள் இரையச்சு உள்ளவர்கள் என்றார்கள் அல்லாவுக்கு அடியார்கள் ரொம்ப பிடித்தமானவர்கள் ஆண்கள் அல்ல நிறைய பெண்கள் இறைச்சவதிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாறை குரான் அதி முழுக்க பார்க்கலாம் உம்மு சுலை ரலியல்லாஹு தராதா எவ்வளவு இறைச்சம் உம் சுலை ரலியல்லாஹு தஆலாவுக்கு அல்லாஹின் மீதும் ரசூலின் மீதும் எவ்வளவு வாசம் பெருமானார் அப்படி பேசலாம் ஒரு நாள் வெயிலே வருகிறார்கள் நம்ம காலம் மாதிரி ஏசி எல்லாம் இல்ல இல்ல வெயிலில் வருகிறாங்க பெருமானார் அப்படி பேசலத்துடைய வேணியிலே இருந்து வேர்வை துளிகள் விழுகிறது அந்த வேர்வையை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டார்களா வேர்வைகளை எல்லாம் பிடித்து வைத்துக் கொண்டார்களா உம் சுரை நடிகல்லாவும் தராங்களா புகாரில பதிவானாகி வேர்வை எல்லாம் பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க ஒரு நாள் பெருமானார் அப்படி பேசலாம் பிடிக்கிற போது கேட்டார்களா எதற்காக அம்மா இந்த வேர்வையை போய் பிடிக்கிறாயே கேட்கிற பொழுது உம்முஸ்லையும் உம்முஸ்லையும் சொன்னார்களாம் நான் இந்த வேர்வையை என்னுடைய வீட்டில் இருக்கிற நறுமணத்தோடு கலப்பேன் நறுமணத்தோடு கலப்பேன் அந்த நறுமணத்தோடு கலந்து விட்டா அந்த நறுமணத்தின் வாசம் கூடி நாயகமே சொர்க்கத்து கஸ்தூரியை என் வீட்டு நறுமணத்தில் நான் நுகர்கிறேன் நாயகமே என்று பெருமானார் செல்லல்லா பழிவு செல்லவிடத்திலே சொல்லிக் காட்டினார்களே உம்மு அந்த உம்மு தக்குவா எங்கே அவனாவே சிரித்தானா அவர்களுடைய விருந்த பார்த்து பெருமானா சொல்கிறார்கள் லஹிக்கல்லாகும் குசுரத்தி வீட்டுல ஒண்ணுமே இல்ல லைட் ஆஃப் பண்ணி வச்சு விருந்தாளிகளுக்கு தங்களுக்கு இருக்கின்ற சாப்பாட்டை எல்லாம் தள்ளி தள்ளி இவங்க சாப்பிடுற மாதிரி நடிச்சு விருந்தோம்பல் செய்துவிட்டு மறுநாள் பெருமானாரிடத்திலே நாயகமே நாங்கள் இல்லை இப்படித்தான் விருந்து கொடுக்க போனோம் விருந்து கொடுத்தோம் என்று சொல்வதற்காக புறப்பட்டு செல்ல பெருமானார் இவர்களை பார்த்து சிரித்தார்களாம் பெருமானார் பார்த்து சிரித்து விட்டு சொன்னார்களாம் நேற்று இரவு நடந்ததை நேற்று இரவு நடந்ததை நீ சொல்கிறாயா நானே சொல்லுகிறேன் நாயகனே நீங்களே சொல்லுங்க நாயகமே விருந்தாளிய கூப்பிட்டு வச்சு லைட் எல்லாம் அணைச்சிட்டு இருட்டுக்குள்ள அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தீங்கல்ல இது உலகத்தில் யாருக்கு வேண்டுமானாலும் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் அப்புள் ஆளுமை பார்த்து விட்டான் பார்த்து விட்டு சொன்னால் லகிக்கல்லாக மீட்டு சிறந்தி உங்கள் குடும்பத்தை பார்த்து அல்லாஹ் சிரித்தான் அல்லா சிரித்தான் என்று பெருமானார் உம்மு துணையை பார்த்து சொல்லுகிறார்களே நம்ம பெண்களுக்கு இந்த தகுதி உண்டா கேட்கிறோம் விருது இப்படி கொடுத்திருந்தா கோயம்புத்தூர்ல நல்ல பெண்கள் இருக்கிறாங்க நான் வேற ஊரை சொல்றேன் அவங்க சொந்த பந்தம் வச்சுன்னா மஷால்லா அவங்க அத்தாவோ அண்ணன் தம்பியோ வீட்டுக்காரமாவுடைய அண்ணன் தம்பியோ எல்லாம் வந்துட்டாங்கனாக்கா எங்க மீன் வாங்கலையா கறி வாங்கலையா அதை வாங்கலையா இதை வாங்கலையா எல்லாம் மாப்பிளக்காரனுடைய அண்ணன் யாராவது வந்துட்டா தம்பி யாராவது வந்துட்டாக்கா போன வாரம் தானே மீன் வாங்குவீங்க போன வாரம் தானே கறி வாங்குங்க அதுக்குள்ள என்ன அவரு இருக்கிறத சாப்பிட மாட்டாரா ஒரு நேரம் தான் அவர் சாப்பிடணும் ரெண்டாவது நேரம் சாப்பிட்டா அப்படி லேசா அவர் தட்டு விழுகும் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுட்டு மரியாதையா போயிருக்கும் ரெண்டாவது நேரம் சாப்பிட்டா குடமே விழுகும் இதுவா விருந்தி முறை கணவனை சார்ந்த உறவுகளுக்கு அவள் வைத்திருக்கிற பேரே வேறு ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு போன் வந்துச்சு யாரும் பேசினா சுனாமி பேச்சு சுனாமி பேச்சா என்ன நீ சொல்ற சுனாமி பேசியதா ஆமா எங்க அக்காவை தான் சொல்றேன் எங்க அக்காவுக்கு என்ன சுனாமி பேர் வச்ச சொல்லிக்காம வர்றா எல்லாத்தையும் சுத்தி போயிடலாம் என்ன பேர் வைப்பது நவரும் இல்ல சமுதாயத்தினுடைய நிலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் ஆனால் அந்த உம்மு சுனை எப்படி நடந்தார்கள் இரையற்றும் அவர்களை கொடுக்க வைத்தது உம்மு அம்மாரா உம்மு அம்மாரா அவர்களுக்கு இருந்த இரையற்றும் முசைரமத்துள் கத்தான் யாரவன் நாயகத்தை பார்த்து சொன்னவன் நானும் நபி என்று துணிச்சலா வந்து நாயகத்தை பார்த்து சொன்னவன் நானும் நபி அதோடு சொன்னதோடு நிறுத்தல பெருமானார்த்த வந்து ஒப்பந்தம் பேச வந்தான் எதுக்கு நமக்குள்ள சண்டை நீங்க ஒரு நபி நான் ஒரு நபி நீங்க கிராமத்துக்கு நபியா இருங்க நான் சிட்டிக்கு நபியா இருக்கேன் ஒப்பந்தம் உனக்கு நபின்னு சொல்றியே என்னப்பா வகி வந்துச்சு யா ஒவ்வொரு யா ஒவ்வொரு இன்னமா எனக்கு உதுநாளி வசது வசாயிருக்கு அபுரு நக்கல் உயரே உயரே உனக்கு ரெண்டு காது இருக்கிறது ஒரு வாழ் இருக்கிறது வழியா இது நீ போகிற இடம் சந்து ஒத்துகள் அப்துல்லா மஸ்பூர் அடி அல்லா கொடுத்தாரா இதை கேட்டுட்டு சொன்னாங்களா அந்த கத்தா அதனால அவனுக்கு பேர் முசைலமுத்து கத்தா பொய்யன் முசைலம் அவனுக்கு பெயரே இந்த முசைலமுத்து கத்தா கொடுத்த இன்னர்கள் அந்த முசைலமாவை கொள்வதற்கு புறப்பட்டு முசைலமாவை கொள்வதற்கு வாழால் வெட்டிய முதலில் வெட்டியவர்கள் யார் உம்மு அம்மாரா இறைவனுக்காக யமாமா போர்க்களத்திலே சென்று அவனை வெட்டினார்கள் கடைசியில் அவரை கொண்டது வசி கொண்டார்கள் என்ற வரலாறு இருக்கிறது முதலில் வெட்டியவர்கள் உம் அம்மாரா இறைவனுக்காகவே வாழ்ந்தவர்கள் ஆனந்த பெண்மணி உம்மு சரி உம்மு சரி சாதாரணமானவர்கள் அல்ல இஸ்லாமிய வரலாற்றிலே அவர்களுக்கு நிகராக ஒரு வரலாற்றை பார்க்க முடியாது ரகசியமாக இஸ்லாத்தை ஏற்று பெண்களிலே பகிரங்கமாக இஸ்லாத்தை வெளியே கொண்டு வந்தவர்கள் உம்மு ஷரீப் ரவி அல்லா ஒரு பெண்ணை மூன்று நாட்கள் கட்டி வைத்தார்கள் உம்மு ஷரீக்கை உணவு கொடுக்காமல் பாலைவனத்திலே கட்டி வைக்கிறார்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்கள் சில வரலாறுகள் இருக்கடிப்பு செய்யப்பட்டே இருக்கிறது நிறைய காதுகளுக்கே வரவில்லை அவர்கள் பாலைவனத்திலே கட்டி வைக்க மேகம் நிலவிட்டதா மேகம் நிலவிட்டதா சொர்க்கத்து உணவுகளை சாப்பிட்டார்கள் இதை பார்த்து தீ நூக்கி அக்கும் உன்னுடைய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் உண்மையான மார்க்கம் என்று எல்லோரும் கேட்டார்கள் இந்த வரலாறை பார்க்கிறோமே அந்த பெண்ணுக்கு எங்கே இருந்தது இறைச்சம் அந்த இறைச்சம் நமக்கு இருக்கிறதா யோசித்து பார்க்கிறோம் உம் ஐமன் யாராவது உம் ஐமன் பெருமனா செல்லா கூட எப்பொழுதுமே இரவு தூங்குகிற பொழுது அவர்கள் தன்னுடைய விருப்புக்கு அருகில ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொள்வாங்க இது பெருமாள் செல்லல்லா அலிவசலத்துடைய வழக்கம் விருப்புக்கு அருகிலே ஒரு பாத்திரத்தை வைத்துக் கொள்வாங்க சிறுநீர் கழிப்பதாக இருந்தால் அந்த பாத்திரத்திலே கழித்து விடுவாங்க உண்மையின் ஒரு நாள் வந்து அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டது அதனால இது சிறுநீரை தண்ணீர் என்று நினைத்து குடித்து விடுகிறார்கள் பெருமானார் செல்லல்லா அப்படியே சொல்லி வந்து கேட்கிறாங்க எங்க இங்க அந்த டப்பாரை ஒன்னையும் காணாம என்ன ஆச்சு யார் எடுத்து ஊத்துனது என்று கேட்க உண்மை சொன்னாங்க அதுல என்ன இருந்துச்சு என்ன இருந்துச்சா கடைசியில பெருமானார் செல்லல்லா அப்படின்னு சொல்லி இதை குடித்து விட்டீரா உன்னுடைய வயிற்றை நகர நெருப்பு தீண்டாது இந்த உண்மை வெளியெல்லாம் தாடா மக்காவிலிருந்து மதினாவிற்கு செல்கிற பொழுது கடுமையான தாகம் வானத்திலிருந்து கயிற்றிலே நீர் இறங்கியதா சரியான அதிசயம் சொல்லுவோம் அப்ப இந்த பெண்மணிக்கு எவ்வளவு நிறைவேற்றம் இருந்தால் வானத்திலிருந்து நீர் இறங்க அதற்கு பிறகு அந்த நீரை குடித்ததற்கு பிறகு அவர்கள் சொல்லுவார்கள் வாழ்க்கையில் அதற்கு பிறகு எனக்கு தாகவே வந்ததில்லை தாகவே வந்ததில்லை என்று சொன்னால் அந்த பெண்மணியை பெருமானார் எப்படி உருவாக்கி இருப்பார்கள் என்பதை நினைப்பார் சைனா பெருமானார் செல்லல்லா சில இடத்தில் இருந்தார்கள் நபியே நாயகமே பெருமானாரை பார்த்து கேட்கிறார்கள் நான் தக்காத்து கொடுக்க கடமைப்பட்டவன் நான் ஜக்காத்து கொடுக்கணும் நாயகமே ஆனால் என் கணவர் ஏழையாக இருக்கிறார் கொடுக்கலாமா திரும்ப நான் முடியாது ஜக்காத்த கணவர் கொடுக்கக்கூடாது தாய் தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது பிள்ளை குட்டிகளுக்கு கொடுக்கக்கூடாது அந்த பெண்மணி சொன்னாங்க சரி நாயகமே என் கணவர் ஏழ்மையில் இருக்கிறார் அவருக்காக வேண்டி நான் தான தர்மங்கள் செய்யலாமா நாயகமே என்று கேட்கிற பொழுது திருமணா சதந்தா பரிவசனம் சொன்னார்கள் அர்ஜுனா அப்படி செய்தால் உனக்கு ஒரு நன்மை அல்ல ரெண்டு நன்மை இருக்கிறது தான தர்மத்திற்கு ஒரு நன்மை இருக்கிறது சொந்தத்தை நேசித்ததற்கு ஒரு நன்மை இருக்கிறது ரெண்டு நன்மை உனக்கு இருக்கிறது அம்மா என்று சொல்லுகிறார்கள் இந்த கணவனை உயர்ப்பிக்க வேண்டும் என்று நினைத்த வெண்மணிகள் உண்டு இன்றைக்கு அந்த நிலைமை உண்டா இறையச்சத்தோடு வாழ்ந்தாங்க இன்னைக்கு இவர் தான் கருமணி செஞ்சு போட்டிருப்பாரு இவர் தான் நகை செஞ்சு போட்டிருப்பாரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அம்மா அடகு வைக்கிறது மார்க்கத்துல தப்பம்மா அதனால குடு ஒரு அஞ்சு போன வித்துட்டு பிறகு வாங்கி தரேன் அந்த வேலையெல்லாம் வச்சுக்காரு விற்கிறதா அந்த வேலையில வேணாம் நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது நீங்க போய் பேங்க்ல லோன் வாங்குங்க வட்டிக்கு போய் கஷ்டப்படுங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை நீங்கள் கஷ்டப்படுவதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொல்லுகிற பெண்மணிக்கு தக்குவா இருக்கிறதா அல்லது கணவனுக்காகவே வாழ்ந்து அந்த பெண்ணிடத்தில் இரையச்சம் இருக்கிறதா இந்த இரையச்சவாதிகளை யார் உருவாக்கிறார்கள் குமான் நபிகள் கோமான் சதமா அவர்கள் தான் உருவாக்கிறார்கள் உம்முனஜி ஆனந்த பெண்மணி உம்முனஜி ஏழைகளை பார்த்து விட்டார் உடனே தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து விடுவார்கள் ஒரு மதினாவில் ஒரு ஏழையை பார்த்து விட்டார் அந்த ஏழையை அழைத்து வந்து ஏழைக்கு தேவையான எல்லா செலவுகளையும் செய்து அந்த ஏழையை உருவாக்கி கொடுக்கிற பொறுப்பை தானாக எடுத்துக்கொண்டவர்கள் உம்மு நஜி பெருமானார் செல்லல்லா வடிவ செலவர்கள் இந்த பெண்ணையும் பார்த்து சொல்கிறார்கள் அம்மா உன்னை ரப்புள் ஆளுமை பொருந்தி கொண்டாடம்மா அப்ப எப்படி அவர்கள் இடத்திலே அவர் வாழ்க்கை இருந்தது எண்ணி பார்க்கிறோம் சகோதரிகள் ஐந்து பேர்களோடு பெருமானார் செல்ல வடிவ செலத்தை பார்க்க செல்கிறார்கள் மேரா பெருமானார் கதீது சாப்பிட்டு இருந்தாங்க அரபியில கதீதுன்னு சொன்னா சுரக்கா சுரக்காய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வாயிலே போட்ட சுரக்காயை அவர்கள் நாயகமே எனக்கு வேண்டும் என்று கேட்டாங்க இன்னைக்கு நம்ம அஜர்த்து யாராவது சாப்பிட்டு வாயில கட்டிட்டு இருக்கும்போது அஜர்த்து கொஞ்சம் பிடிங்க முடியுமா நவுன் பில்லா அட்டியே கொடுத்துருவாங்க வாயில் இருக்கிற சுரக்காயை எடுத்து ஐந்து பேர்களும் பங்கு போட்டு சாப்பிட்டார்கள் வரலாறு சொல்கிறது அதற்கு பிறகு அவர்கள் பேச ஆரம்பித்தால் கஸ்தூரி மனம் கவடுமாம் அவர்களை பேச சொல்லி அருகில் இருப்பவர்கள் எல்லாம் நுகர்வார்களாம் இன்னைக்கு டிவியில சும்மா ஆமா அங்க இருந்த அந்த வாசகத்தை குடிச்சுக்குவாங்க இதுதான் இது டிவியில பார்க்கலாம் ஆனால் வரலாறுகளை புரட்டி பார்க்கிறோம் உமைராவினுடைய சூழல் எப்படி இருந்தது அவர்களின் சகோதரிகள் எப்படி இருந்தார்கள் இந்த இரையச்சத்தை யார் கொடுத்தது பெருமானார்களே உம்மு ஃபர்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்டார்கள் உம்மு ஃபர்வா ரலியல்லாஹு நாயகமே அய்யுல் அமல் அஃலல் அமல்களிலே சிறந்த அமல் எது நாயகமே எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க நாயகமே என்று கேட்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் தஅஜீலு ஸலாத்தி வக்திஹா அந்த நேரம் வந்தவுடன் தொழுது கொள்ள வேண்டும் என்ற கடமையை பெருமனார் செல்லல்லா சிலர் சொன்னார்கள் அதற்கு பிறகு அவர்கள் கஃபனிலே போகிறவரை அவர்கள் வஃத்தாகிறவரை வாழ்ந்து சொன்ன உடனே தொழுது கொள்வார்கள் பெருமனார் செல்லல்லா அலிவசலம் உருவாக்கியவர்களின் நிலை இப்படித்தான் இருந்தது என்பதை எண்ணி பார்க்கிறோம் அதான் அகப்புள்ள விமானி இல்லல்லா அடியார்களிலேயே நம்புடாலமையே உனக்கு பிடித்தமானவர்கள் யார் என்றால் அல் இது போன்ற இறையச்சவாதிகள் இவ்வளவையும் நம்ம பார்க்கிறோமே நாம வாழ்க்கையில ஒரு முறையாவது இறையற்றத்தோடு நடக்க வேண்டும் தப்பு நாளவீனுக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற மன உறுதி வந்திருக்கிறதா அல்ல அந்த மன உறுதியை இந்த மஜிலிசிலிருந்து தந்த தருவானா அன்புக்குரியவர்களே பெருமானார் சரந்தா வடிவ சிறப்பிடத்திலே இதே கேள்வியை இன்னொருவர் வந்து கேட்கிறார் ஐயூர் திபாதி ஆபுல் இவாதி இல்லல்லா அல்லாஹுக்கு அடியார்களிலேயே ரொம்ப பிடித்தமானவர்கள் யார் என்று கேட்கிற பொழுது பெருமானார் அவருக்கு சொல்ல பதில் எழுதுமா தெரியுமா அசலுக்கும் அகலாக்கா உங்களிலே யார் குண அழகு படைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் அல்லாவுக்கு பிடித்தமான அடியார்கள் குண அழகு வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தா குணத்தை பார்த்தோம்னு சொன்னா மாஷா இல்ல பக்கத்துல கூட அந்த தெருவுக்குள்ளேயே போகக்கூடாதுமா ஒருத்தருக்கு அந்த தெருவுக்குள்ளேயே போகக்கூடாது வேணாம் ஏன் உள்ள போனாவே ஆறாம் கிளிமாவை ஆரம்பிச்சிடுறாரு அந்த தெருவுக்குள்ள போனாலே ஆறாம் கலிமா ஆரம்பிச்சிடறாரு என்று சொல்லுகிற சூழலல்லவா இருக்கிறது சமூகத்திலே அன்புக்குரியவர்களே அகலாக்குகளை பழகி இருக்கிறோமா பெருமானாரின் அகலா எப்படி இருந்தது ஒரு வரலாறை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் நொக்மான் இவன் பஷீர் ரலியல்லாஹு தாலாகு நொக்மான் இவன் பஷீர் ஒரு முறை குடித்தார்கள் நாற்பது அடி அடிக்கப்பட்டது குடிப்பதற்கு நாற்பது அடி கசையடி அது அடிக்கப்படுகிறது இரண்டாவது முறை குடிக்கிறார்கள் இரண்டாவதும் நாற்பது அடி மூன்றாவது முறை குடிக்கிறார்கள் நான்காவது முறை குடிக்கிறார்கள் அறிவாங்கிக் கொண்டு இருக்கிறார்கள் இவர்களை பார்த்த உபர் அடியல்லாஹு தாலா கோபப்பட்டு நாயகமே இவருக்கு அடியை கொடுக்குறீங்க திருப்பி பழைய குருடி கதவை தொடடி போயிடுறாரு திரும்ப அடிக்கிறீர்கள் நாயகமே இவருக்காக பத்துவா செய்யுங்கள் ஒரு வாழ்க்கையிலேயே விளங்கக்கூடாதுன்னு ஒரு பத்துவா செய்யுங்கள் இப்படியே கேட்டுக் கொண்டிருக்கிறார் பார்த்து விட்டு உங்களுக்கு எல்லாரும் தர வேண்டாம் தத்துவம் செய்ய மாட்டீங்களா தானம் செய்ய மாட்டீங்களா நாங்களே என்று கேட்கிற பொழுது இவர் என்னுடைய அதிகாரி இல்லையா இவர் என்னை பின்பற்றியவர் இல்லையா என்னுடைய என்னை கொண்டு ஈமான் கொண்டவர் இல்லையா என் தோழருக்கு நான் பத்துவா செய்வதா நான் தானத்தை செய்வதா ஒரு காலமும் முடியாது என்றார்களே திருமணம் செல்லலாம் பொழிவு செல்லும் இது வல்லவா குணம் இந்த குணம் நம்மிடத்தில் வந்திருக்கிறதா நம்ம நண்பன் ரெண்டு தடவை தவறு செஞ்சுட்டான்னா மூஞ்சிலே முடிக்காது போயிருந்தோம் அண்ணனோடு தம்பி முடிப்பதில்லை தம்பியோடு அண்ணன் முடிப்பதில்லை உற்றார் இல்லை உறவுகள் இல்லை அன்புக்குரியவர்களே ஒரு விஷயத்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் பெருமானார் செல்லந்தார் செல்லும் இந்த இரவு சிலர்களின் துவா அங்கீகரிக்கப்படாது என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள் காத்தியபுராம் சொந்த பந்தங்களை துண்டித்து வாழக்கூடியவன் என்னடா கையேந்தி கேட்டுக்கிட்டே இருந்தாலோ அல்ல அதை அங்கீகரிப்பதே இல்லை தூக்கி எறிந்து விடுவார் என்றார்கள் பெருமானார் செல்லந்தார் எப்படி யோசித்து குண அழல் படைத்தவர்களாக பெருமானாரிடத்தில் மீண்டும் கேளுங்கள் அகப்புள் விழாது இடந்தா நாயகமே இடங்களிலேயே சிறந்த இடம் எது என்று பெருமானாரை பார்த்து கேட்டார் அதுவும் இந்த இரவு பார்த்து கேட்டார் பெருமானார் சொல்லுவார்கள் அகப்புள் விழாது இடந்தா மசாஜிதுகா விழாதுகளிலேயே இடங்களிலேயே ஊரிலேயே சிறந்த இடம் எதுன்னு கேட்டா பள்ளிவாசல் பள்ளிவாசலை விட சிறந்த இடம் கிடையாது அப்ப பள்ளிவாசல்ல லைலத்துல் கதிர் சிறந்த இரவுல சிறந்த குரானே அல்லாவுக்கு பிடித்தமான வேலத்தை அல்லாவுக்கு பிடிக்கமான மாதத்தில இருந்து கொண்டு அல்லாவுக்கு பிடித்தமான தீனில இருந்து கொண்டு கேட்கிற வாய்ப்பை கொடுத்திருக்கிறானே இது எவ்வளவு பெரிய வாய்ப்பு எல்லாத்தையும் கேளுங்களே நம்மள அருமையே அகப்பு சோப்பி இளம்பா அல்லாவின் பக்கம் வாலிபர்களே ரொம்ப சிறந்த ஆள் யாருன்னு கேட்டு பாருங்க பெருமனார் செல்லல்லா ஒளி சில சொல்லி கேட்கிறோம் அகப்பு ஷாபி இருந்தா ஷம்பன் இதாக இஷ்டரா இதாக வாலிப கூட்டங்களே இன்றைக்கு வாலிபர்கள் தான் எல்லாவற்றுக்கும் பயன்படுத்தப்படுகிறார்கள் ஏன்னா இலகிய பாகு வாலிப பருவங்கிறதுக்கு அது ஒரு இலகிய பாகு இந்த வெள்ளக்கட்டி இதெல்லாம் செய்யறவங்களை பார்த்திருக்கலாம் அந்த பாவி இழகி போய் இருக்கும் போதுதான் அச்சு வெள்ளத்துல ஊத்துனா அது அச்சா மாறும் மண்ட வெள்ளத்துல ஊத்துனா அது மண்டையா மாறும் இப்படி மாறிக்கொண்டே வரும் இழகிய பாகாக இந்த இளமை பருவம் இருக்கிற காரணத்தினால் தான் அரசியல்வாதிகளும் அந்த இளைஞர்களைத்தான் குறிவைத்து தாக்குகிறார்கள் ஆன்மீகவாதிகளும் அந்த இளைஞரைத்தான் பிடிக்க பார்க்கிறார்கள் தீவிரவாதிகள் கூட அந்த இளைஞரைத்தானே பிடிக்க பார்க்கிறார்கள் அது ஒரு இலங்கிய பாக்கு இந்த விதைகளை பார்க்கிறோம் இரண்டு விதைகளை இரண்டு பூமிகளே போடப்படும் இரண்டு விதைகளுமே மண்ணை சாப்பிடுகிறது தண்ணீரை குடிக்கிறது ரெண்டு விதையுமே மண்ணை சாப்பிடுது தண்ணியை குடிக்கிறது ஆனால் ஒன்று மரமாக ஆகி மாங்கனியை கொடுக்கிறது இனிப்பை தருகிறது இன்னொரு மரம் வேப்ப மரமாக மாறி கசப்பை தருகிறது ஆக மரம் ஆக விதைகள் இருக்கிறது அது வளர்கிற பொழுது ரெண்டும் ஒன்றாகத்தான் வளர்ந்தது ஒன்று அது உறுத்தி மாங்கனியை கொடுக்கிறது இன்னொன்று வேப்பங்காயை கொடுக்கிறது இதை போன்றுதான் மனிதர்களும் இதை போன்றுதான் இளமை பருவமும் இப்படித்தான் இருக்கிறது எல்லாம் சுவாசிக்கிற காற்று ஒன்றுதான் எல்லோரும் குடிக்கிற நீர் ஒன்றுதான் எல்லோருக்கும் இருக்கிற ரப்பு ஒன்றுதான் எல்லோருக்கும் இருக்கிற வேதம் ஒன்றுதான் எல்லோருக்கும் இருக்கிற நபி ஒன்றுதான் ஆனாலும் இன்றைக்கு சமூகத்திலே இளைஞர்களே கொஞ்சம் நீங்கள் காதுதான் கேட்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஒருவர் பம்பளமாக இருக்கிறார் இன்னொருவர் வேப்பங்காயாக கசக்கிறாரே என்ன காரணம் நாம் உறிஞ்சியதில் தவறு இருக்கிறது நாம் உறிஞ்சியதில் தவறு இருக்கிறது நல்லதை உறிஞ்சுங்கள் உட்கொள்ளுங்கள் பூமியிலிருந்து குரானிலிருந்து அதிகத்திலிருந்து இமாம்களின் சொல்லிலிருந்து நல்லதை உறிஞ்சுங்கள் மாங்கனியாக பலன் தரலாம் ஆனால் சில நேரங்களிலே நாம் உறுத்துகிற பொருளை மாற்றமாக போய் சமூகத்திற்கு வேப்பங்கனியை அல்லவா கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் நாம் அற்புதத்தை படைப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர அற்பமானதை செய்யக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடக் கூடாது இளமை பெறுவோம் துடிப்புள்ள பருவம் கடல்களிலே நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம் கடல் இந்த கடல் இருக்கிறதே அலைகள் கட்டையையும் மேல தூக்கிட்டு போகும் குப்பையையும் மேல தூக்கிட்டு போகும் அலைகளுக்கு எது கிடைக்கிறதோ அதையெல்லாம் அடித்துக் கொண்டு மேலே தூக்கி தூக்கி போடும் அதனால் கடல் அலை மேலே தூக்கியது என்ற காரணத்தினால் குப்பைகளுக்கு பெருமை வந்து விடுமா குப்பை பெருமையாக மாறிவிடுமா இதை போன்றுதான் மனித அலைகளும் மனிதனுடைய எண்ணங்க என்ன அலைகள் இருக்கிறது கடல் அலை மாதிரி தான் கடல் அலைகளும் ஓயாது என்ன அலைகளும் ஓயாது எதைக்காவது என்ன அலை ஓய்ந்திருக்குதா எதையுமே நினைக்கக்கூடாதுங்கிறதையாவது நினைச்சிட்டு இருக்கும் என்ன அலைகள் ஓய்வதே இல்லை இந்த எண்ண அலைகளிலே கண்டதையும் நின்றதையும் கண்ட குப்பைகளையும் உள்ளத்திலே ஏற்றிக் ஒன்று ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்ற உறுதியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உயர்ந்து விடலாம் ஒரு சேகரிடத்திலே ஒரு வாலிபர் போய் பணிக்கு சேருவார் இஸ்லாமிய வரலாற்றிலே நடைபெற்ற செய்தி ஒரு சேகரிடத்திலே ஒரு வாலிபர் பணிக்கு சேர்கிறார் பொதுவாகவே இளைஞர்கள் சேர்மார்கள் பக்குவமாக வளர்ப்பார்கள் உருவாக்குவார்கள் ஒழுக்கத்தை கொடுப்பார்கள் அதனால அந்த மாணவரிடத்திலே சேர்க்க சொன்னா குளிப்பதற்காக தண்ணீரை தயார் செய்து வையப்பா என்றார் குளிப்பதற்கு தண்ணீர் தயார் செய்யப்படுகிறது தண்ணி எல்லாம் ஊத்துறதுக்கு பின்னாடி ஒரு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் தண்ணி இருந்துச்சு அந்த தண்ணி எழுதி சல்லுன்னு இறச்சி போயிட்டான் பூமியிலே ஊட்டி விட்டு சென்று விட்டான் நம்ம எல்லாம் சர்வசாதாரணமா செய்வோம் பாத்திரத்திலே தண்ணீர் நிறைந்து விட்டு கொஞ்ச நீர் இருக்குமே ஆனால் அதை ஒரு இறைச்சல் இறைச்சி விட்டு போற பழக்கம் நமக்கு உண்டு இதை போன்றே அந்த மாணவர் செய்கிற பொழுது சாட்டையை இழுத்து மாணவரை அடிக்கிறார் நீ என்ன வேலையை செய்திருக்கிறார் என்று கேட்க அந்த மாணவன் திரும்பி விட்டு கேட்டான் சாட்டைகளை அடிவேறு சுழியில் என்று பட்டிருக்கிறதா திரும்பி கேட்டான் இதில் என்ன பெரிய செடி வைத்து மரமா வளரப்போகிறது இதற்காக ஒரு கிளாஸை விட கம்மியான நீர் இது கீழே ஒட்டியதற்காக இப்படி அழிக்கிறீர்களே என்ன செடிக்கு ஊற்றி மரம் வளர்ந்து விடப் போகிறதா என்று கேட்கிற பொழுது மரம் வளர்வதற்காக உன்னை அடிக்கவில்லை நீ வளர்வதற்காகத்தான் உன்னை அடிக்கிறேன் மரம் வளர அடிக்கவில்லை இதை ஏன் நீ வீணாக்கிறார் இந்த அரை கிளாஸ் நீர் ஒரு தாவரத்திற்கு பயனளிக்கலாமே இந்த அரை கிளாஸ் நீர் ஒரு தாகம் உள்ளவருக்கு பயனாக இருக்கலாமே நிறைய பிராணிகளுக்கு பயனாக இருக்கலாமே உன்னுடைய நேரங்களை உன்னிடத்திலே கிடைக்கிற பொருளை பயனுள்ளதாக மாற்றிக்கொள் என்று அந்த ஷேக் வாலிபருக்கு உபதேசம் செய்தார் அந்த வாலிபர் யார் தெரியுமா அல்லாமா சிபுலி ரஹமத்துல்லாஹின் தாலாலே அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையிலே வீணடித்ததாக வரலாறு இல்லை இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களே வீண் இல்லாத நாள் உண்டா அந்த பெட்ரோலை போட்டுக்கிட்டு வண்டியில சுத்துற சுத்து இருக்கிறேன் மாஷா எந்த பிரயோஜனம் இருக்காது சரணு போய் அந்த தெருவில் நிற்பான் கோயம்புத்தூர்ல யார் அப்படி இல்ல நான் வேற ஊருக்கு சொல்றேன் இங்கிருந்து இருந்து பிறப்பு போய் அந்த தெருவில் நிற்கிறது அங்கிருந்து இருந்து பிறப்பு போய் இந்த தெருவில் நிக்கிறது எதற்கு நிற்கிற கேட்டு பாருங்க சும்மா வந்தேன் சும்மா வந்தேன் பெட்ரோல் சும்மா வைப்பாங்க அன்புக்குரியவர்களே எத்தனை நேரங்கள் எத்தனை பொருட்கள் இந்த வாணிப பருவத்திலே வீணடிக்கப்படுகிறது அன்புக்குரியவர்களே இந்த இளமை பருவம் இருக்கிறதே தவறை ஏற்றுக்கொள்ளாத பருவம் அது ஒரு சிக்கலான பருவம் தப்பு செஞ்சுட்டேன்னு சொன்னா ஏத்துக்க மாட்டான் ஒரு டாக்டர்கிட்ட போனான ஒருத்தான் அரகுர டாக்டர் நீவே தபி கத்திரை என்று சொல்லுவார்கள் அரகுர வைத்தியர்னால ஆபத்து தான் அதிகம் போய் அரகுற மருத்துவர்கிட்ட போய் பையனுக்கு ரொம்ப வயிற்று வலி தாங்க முடியல இவருக்கு மருத்துவம் தெரியாது பையன் என்ன சாப்பிட்டார் பையன் என்ன சாப்பிட்டார் டாக்டர் வயிற்று வலி தாங்க முடியல தூங்கிட்டே இருக்கான் வயிற்று வலிச்சா முதல்ல தூங்க மாட்டான் ஆனா அவர் சொல்றாரு வயிற்று வலி தாங்க முடியல தூக்கிட்டே இருக்கிறான் டாக்டர் எழுப்பவே முடியல டாக்டர் கேட்டாரு கடைசியா சாப்பிட்ட சாப்பாடு டாக்டர் கடைசியில பால் தான் குடிச்சான் அது என்ன பால் இவனுக்கு அறகுறை அது என்ன பால் என்று கேட்க பியூரான பசும்பால் இங்கதான் பிரச்சனை இருக்குன்னா இங்கதான் பிரச்சனை இருக்கு பால்ல பிரச்சனை இருக்கா இங்கதான் பிரச்சனை இருக்கு இந்த பாலை உங்க பையன் குடிச்சானா என்னாச்சு உள்ள போய் வைத்துக்குள்ள அது தயிரா மாறிடுச்சு அங்கிட்ட இங்கிட்ட அசைஞ்சதுல அது அப்படியே கடைஞ்சி வெண்ணையா போய் இவனுடைய சூட்டுல அது நெய்யா மாறி அந்த நெய் ரசாயன மாற்றமாக மாறி அது சர்க்கரையாக ஆகி இந்த சர்க்கரை இருக்கிறதே ரத்தத்துல கலந்து அந்த ரத்தம் போதையா மாறி தூங்கிட்டான் அதனால நான் ஒதுக்கிட்டான் என்ன சொன்னாலும் கேட்கிற நிலைக்கு சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது காரணம் தெரியாத தவறை ஏற்றுக்கொள்ளுகிற பருவம் பக்குவம் நிறைய பேர்களுக்கு இல்லை அதனால் இளைஞர்களே நம்முடைய தவறு என்ன என்பதை யோசித்து ஏற்றுக்கொள்ளுகிற நன்மக்களாக நம்ம முதல்ல மாறணும் அதனாலதான் பெருமானார் செல்லல்லா செல்ல சொன்னாங்க அகபு ஷபா வாலிபர்களிலேயே அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானவர் யார் தெரியுமா அழகாக சொன்னார்கள் ஷம்ஹன் இதா இதா இதாபாக அவர் விட்டாலும் தானம் செய்வார் வாங்கினாலும் தானம் செய்வார் என்ன அழகாக சொன்னார்கள் வளர்கிற பருவம் வியாபாரத்திலே மேலோங்குகிற பருவம் அந்த வாலிபர்களுக்கு அந்த வியாபாரிகளுக்கு பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ரொம்ப அழகாக சொன்னார்கள் உங்க வியாபாரம் ஓஹோ என்று செழிக்க வேண்டுமா வளர்ச்சியை பெற வேண்டுமா உயர்ந்த அந்தத்திற்கு செல்ல வேண்டுமா நீங்க வாங்கும் போதும் கொஞ்சம் தானத்துக்காக வச்சுக்கோங்க நீங்க விற்கிற பொழுதும் கொஞ்சம் தானத்திற்காக வைத்துக் கொள்ளுங்கள் இது அல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் உடனே அல்லா தூக்கி விடுவான் உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றி விடுவான் என்று பெருமானார் சந்தர்ப்பாக செல்ல அந்த வாணிபர்களின் வளர்ச்சி உணர்ச்சியை பற்றி அளவுரைக்கிறார்கள் மீண்டும் இடத்துல கேட்டு பாருங்களேன் இந்த நல்ல நாள்ல அகப்பு அமல் இழந்தா உனக்கு பிடிச்சமான அமல் எது ரப்பே நாங்க செய்யணும் ரப்பே நீ சொல்லு ரப்பே என்று கேட்டால் பெருமானார் செல்லல்லா பலிவசனம் சொல்லி காட்டுகிறார்கள் இதை கேட்கிறீர்களா பெருமானாரிடத்திலே ஒன்பது பேர் வந்து கேட்டாங்க இதே கேள்விகள் ஒவ்வொருவருக்கும் தோதுவாக பெருமாள் செல்லல்லா உடைய செல்லம் பதில் சொல்கிறார்கள் ஒருவர் வந்து கேட்கிறார் நாயகமே அகப்புள் அமால் இல்லல்லா அல்லாவுக்கு அமல்களிலேயே ரொம்ப பிடித்தமானது எது நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சொன்னார்கள் அதுவும் முகம் இன்கல்ல குறைவாக இருந்தாலும் அதை நிரந்தரமாக செய்வது என்றார்கள் ரெண்டு ரெக்கா தொழுகிறாரா நிரந்தரமா தொழ வேண்டும் அஞ்சு ரூபாய் தானம் பண்றாரா நிரந்தரமா பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாவுக்கு பிடித்தமானது நிதானமாக நிரந்தரமாக செய்யக்கூடியது என்று சொன்னார்கள் கௌசல்யாலம் முஹேதீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தசல்லாஹு செல்வதி இவர்களிடத்திலே ஒருவர் போய் கேட்கிறார் ஒருவர் நான் உங்கள்கிட்ட பயிற்சி பெறணும் நான் ஞானியாக மாற வேண்டும் எத்தனை வருஷம் முடிக்கும் கேட்டார் போன உடனே வருஷத்தை கேட்பான் நான் ஞானியாக ஆக எத்தனை வருஷம் ஒரு பத்து வருஷத்துல நீ ஞானியாக ஆகலாம் கௌசல்யாலம் சொல்லும் போது பத்து வருஷமா நானும் கடுமையான முயற்சி செய்யறேன் ரெண்டு மடங்கு முயற்சி செய்யறேன் இப்ப எத்தனை வருஷம் ஆகும் இருபது வருஷம் ஆகும் இருபது வருஷம் நான் நாலு மடங்கு முயற்சி செய்கிறேன் இப்போது எத்தனை வருஷம் ஆகும் நாற்பது வருஷம் ஆகுறாங்க கடுமையா வேலை செய்யறவை எவனுமே உருப்படியா செய்ய மாட்டாங்க வேக வேகமாக வேலை நடப்பது எதுவும் உருப்படியாகாது ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விஷயம் கண்டுபிடிச்சாரா இல்லையா நியூட்டன் அவர் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கண்டுபிடிக்கல ஆப்பிள் மரத்து அடியில ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும் தான் அந்த ஆப்பிள் கீழே விழுகிறத பார்த்து தான் கண்டுபிடிச்சாரு நிறைய விஞ்ஞானிகளுடைய வரலாறுகளை பாருங்க அவர்கள் ஓய்வாக இருக்கிற தான் கண்டுபிடிப்புகள் நிகழ்ந்திருக்கிறது தவிர கடுமையான உழைப்பு இருக்கிற பொழுது எதையுமே சாதிக்க முடியாது இதைத்தான் ரொம்ப பக்குவமாக நாசுக்காக கண்மணி நாயகம் சல்லல்லா பணிவசலம் சொல்லி காட்டுகிறார்கள் அதுவும் வா அவள் வில்லையை சிறந்தது குறைவாக இருக்க வேண்டும் நிறைவாக செய்ய வேண்டும் ஹவுலாவிற்கு தரிவா நலிகர் மாவட்டாளா ஆயிஷாவே ஆச்சரிய அறியப்படுகிற பெண்மணிகளில் ஒரு பெண்மணி ஹவுலாவின் முத்தரிவா இந்த பெண்ணை பற்றி ஆயிஷா அலி அல்லாஹும் பெருமான இடத்திலே சொல்லுகிறார்கள் நாகவே இந்த பெண்ணை எப்படி வணங்குவாங்க தெரியுமா இந்த பெண்ணை எப்படி வணங்குவாங்க தெரியுமா நாகவே தொழுது கொண்டே இருப்பார்கள் நாகவே வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் நாகவே நோன் வைத்துக் கொண்டே இருப்பார்கள் நாகவே என் பெருமையாக சொல்ல பெருமானார் சரல்லா பொலிவசரா சொன்னாங்களா இந்த பெண் தான் சடைவாடை தவிர இவருடைய பெண் தான் சடைவாடை தவிர அல்லாஹ் ஒரு காலமும் சடைந்து விட மாட்டான் அதனால் நிறைய அமல்கள் செய்ய வேண்டாம் குறைவாக செய்தாலும் அதை நிதானமாக நிரந்தரமாக செய்ய சொல் ஆயிஷா என்று பெருமானார் சல்லல்லா சில அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் சிலர் பார்த்தாக்கா ரயில் கொடுக்கிறது வந்து அடிச்சு அடிச்சு விடுகிறது நூறு ரகத்து குறை சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு அடிச்சு அடிச்சு அடிச்சு விழுந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் இருந்து துறைக்க வர மாட்டார் இது அமலா இந்த அமல் இறைவனுக்கு தேவையில்லை எதுவுமே செய்யவில்லை ஆனால் தினமும் தொழுது கொண்டே இருக்கிறார் நிரந்தரமாக தொழுகிறார் இது அல்லாவுக்கு பிடித்தமான அதனால் அஜத்தை தொழ வேணாம் சொல்லிட்டாரு போயிடாரு அன்புக்குரியவர்களே அத்மூகா அடுத்த சகாபி எழுகிறார் நபிகள் பெருமானார் சதம்பா வலிவசனத்தை பார்த்து கேட்கிறார் அகப்புள்ள அமாடி வந்தா நபிய நாயகமே அவர்களிலேயே ரொம்ப சிறந்த அமல் எது நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சதம்பா வலிவசரம் சொன்னார்கள் அல் ஈமானும் இல்லா அல்லாஹுவை முழுமையாக நம்புவது என்றார்கள் அல்லாஹுவை முழுமையாக நம்புவது இன்னைக்கு நம்ம ஈமான் முழுமையாக இருக்கிறதா அல்லாஹுவை அவர் கொண்டு வந்த சட்ட திட்டங்களை முழுமையாக நம்பி இருக்கிறோமா எண்ணி பார்க்க வேண்டும் சகாபாக்கள் நம்பிய அளவுக்கு நாம் நம்புகிறோமா என்றால் இல்ல தேவைக்கு அல்லாஹ் அழைக்கப்படுவார் நம்ம அல்லாவுக்கு வேலை என்னன்னு சொன்னா நமக்கு புரோக்கர் தான் அல்ல வீட்டுல பையனுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அல்லது பிளஸ் டூல பாஸ் ஆகணும் அல்ல அல்ல அல்ல நீ பாஸ் ஆக்கிட்டேன்னு சொன்னா ஆயிரத்தி இருநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி இருபத்தி அஞ்சு மார்க் கொடுத்துட்டேன்னு சொன்னாக்க நானு அல்ல உனக்காக ஒரு இருபத்தி அஞ்சு ரொட்டி சுட்டு கொடுத்தேன் அல்ல பசுவோடு படுத்து கிடக்கா இருபத்தி அஞ்சு ரொட்டி சுட்டு கொடுத்தாங்கன்னா அல்ல பாசா கொடுத்தாங்க அண்ணா இவன் தேவைக்கு அழைக்கப்படுகிறாங்க அண்ணாவின் மீது நம்பிக்கை இல்லை ஜோசியத்தில் போய் உட்கார்ந்தான் அது நிறைய பேரு நம்ம முற்காக்களாகத்தான் இருக்கிறது ஜோசியக்காரனை பார்த்தா நம்ம அருள் வந்திருக்குன்னு சும்மா சும்மாவா ஆனா ஒரு பத்து பேர் பொம்பளை நம்ம போய் உட்காந்துவாங்க என்ன சொல்லுங்க எங்க வீட்டுக்கார பத்தி என்ன நினைக்கிறது எடுத்து எடுப்புல யாரும் நல்லா படிச்சப்பா அவருக்கு யாரும் செய்வனை செஞ்சு வச்சிருக்கிறாங்க அடுத்த கொண்டாட்டியோட போக போறாரு கிளம்பி அந்த குடும்பமே நாசம் இல்ல அல்லாஹ் பார்த்தா அன்புக்குரியவர்களே ஜோதிடத்திலே மூழ்கி போன சமுதாயம் சொல்றாங்க சேலத்துல உழவர் சந்தைக்கு அருகில் ஒரு அம்மா ஒரு கிளி ஜோசியக்காரன் உட்காந்து பார்த்துட்டு பிடி ஜோசியக்காரங்க என் கணவர் ஜெயிலுக்கு போயிட்டாரு எப்ப ரிலீஸ் ஆவாருன்னு கேட்க அவன் வந்து அந்த கிளி கூண்ட திறந்து விட்டோன்னு அது ஒரு சீட் எடுத்து கொடுக்கு கிளிக்கே தான் எப்ப ரிலீஸ் தெரியல ஈடிக்கா ரிலீஸ் சொல்லுதான் இந்த அம்மாவும் கேட்டுட்டு வரலாம் நம்ம சமுதாயத்தினுடைய நிலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது அன்புக்குரியவர்களே பார்த்தீர்களா அல் ஈமானில்லா அல்லாஹுவை முழுமையாக நம்புவதுதான் அவர்களிலேயே சிறந்தது இன்னொரு சகாபி வர்றாரு வந்து கேட்கிறாரு நபிய நாயகமே ஐயில் அமால் அஃதல் அமல்களிலேயே ரொம்ப சிறந்த அமல் எது நாயமே என்று கேட்கிற பொழுது சிறத்துறாம் சொந்த பந்தங்களை நேசித்து வாழ்வது பெருமானார் சதல்லா சொல்லுகிறார் சொல்லுகிறார்கள் இன்னொரு வருகிறார் ஐயில் அமாதி இல்லல்லா ஐயில் அமாதி அஃதல் அமல்களிலேயே ரொம்ப அல்லாவுக்கு பிரியமான அமல் எது என்று கேட்கிற பொழுது பெருமானார் சதல்லா சொல்ல சொன்னார்கள் அசலா துணி வார்த்தையா அந்தந்த துணியை அந்தந்த நேரத்தில் தொழுகிறது ஹோல்சேலா தொழுகிறது இல்ல கடையை மூடிட்டு வந்து பதில் நுகர் அசர் மகன் விஷா ஹோல்சேல் தொழுகிறார்கள் இது அல்லாஹ் இடத்திலே சிறந்த அமல் அல்ல அந்தந்த நேரத்திலே தொழுவது அடுத்த தடுத்து விடவில்லை பெருமானார் செல்லல்லா வலிவசலம் எடுத்து இன்னொரு சகாபி இருக்கிறார் அகப்புல் அமல் அல்லாவுக்கு அமல்களிலேயே ரொம்ப பிடித்தமான அமல் எது என்று கேட்கிற போது அல் பூபு பில்லா அவள் பூபுரு பில்லா அல்லாவுக்காகவே நேசப்படுவது அல்லாவுக்காகவே கோபப்படுவது வரலாறுகளிலே பார்க்கிறோம் அறிவு கரவல்லா வச்சு அல்லாவுக்காகவே நேசப்படுவார்கள் அல்லாவுக்காகவே கோபப்படுவார்கள் போர்க்களத்திலே ஒரு எதிரியின் முதுகுக்கு மேலே ஒரு எதிரியின் நெஞ்சுக்கு மேலே ஏறி அமர்ந்து அவனை வெட்டுவதற்கு செல்கிற பொழுது அந்த எதிரி துப்பினான் உடனே எழுந்து வந்து விட்டார்களே உன்னுடைய கோபம் இறைவனுக்காக வேண்டித்தான் இருந்தது நீ என் முகத்திலே துப்பிய காரணத்தினால் அந்த கோபம் எனக்காக மாறிவிட்டது என் மீது துப்பினாய் அதனால் பழிவாங்க வேண்டும் இது எனக்கு வேண்டாம் நான் இறைவனுக்காகவே கோபப்படுகிறேன் இறைவனுக்காகவே விட்டு விடுவேன் என்று எழுந்தார்களே அந்த அடியின் வரலாறுகளை பார்க்கிறோம் கோபம் இறைவனுக்காக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே பிரியமும் இறைவனுக்காக இருக்க வேண்டும் இன்னொரு சகாபி வர்றாரு ஐயோ லாமாரி அகப்புல் அமாலி இல்லல்லா அமல்களிலேயே அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானது எது நாயகமே என்று கேட்கிற பொழுது ஹிஃபுல் லிசான் நாவை பேணுவது என்றார்கள் நபிகள் பெருமானா செல்லல்லா இந்த நாவை அடக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நாவினால் தான் ஏராளமானவர்கள் நரகத்திற்கு சென்றிருக்கிறார்கள் பெருமானார் செல்லல்லா செல்லம் சொல்கிறார்கள் அடுத்து வருகிறார் அகப்புல் அமாலி இல்லல்லா நபிய நாயகமே அவள்களிலேயே அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானது எது நாயகமே என்று கேட்க குருள் வாலிதைன் குருள் வாலிதைன் குருள் வாலிதை பெருமானார் ஒரு தடவை சொல்லவில்லை மூன்று தடவை சொன்னார்கள் பெற்றோர்களை நேசிப்பது பெற்றோர்களை நேசிப்பது பெற்றோர்களை நேசிப்பது பெருமானார் சதல்லா முறை சொன்னாங்களே இந்த இரவுல கண்டிப்பாக நம் பெற்றோர்களுக்காக இருந்தால் இருக்கிற பெற்றோர்களுக்காக இல்லை என்றால் காலம் சென்ற பெற்றோர்களுக்காக கேட்டா அல்லா சந்தோஷம் அடைகிறான் உன்னுடைய பெற்றோருக்காக உன்னை வளர்த்து உருவாக்கி ஆளாக்கி சிறப்பாக்கி இவ்வளவு நல்லது கொடுத்து பெற்றோருக்கு கேட்கிறாயா உன் துவாவையும் சேர்த்து அங்கீகரிக்கிறேன் உன் வாழ்க்கையையும் நான் குணமாக்குகிறேன் என்றல்லவா அல்லா சொல்லி காட்டுகிறான் அதனால பெற்றோர்களுக்கு கேட்கிறது இருக்கிறது அவர்களுக்கு நன்மை கூறுவது இருக்கிறது இதுதான் அவளதிலேயே அல்லாவுக்கு ரொம்ப பிரியமானது இடவில்லை மீண்டும் கேட்கிறார் அஜுல் ஆமாரி அகபுல் ஆமாரி இருந்தா இன்னொரு சகா கேட்கிறார் அவர்களிடையே அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமானது எது நாயகமே என்று கேட்கிற பொழுது பெருமானார் சிறந்தா சொன்னார்கள் அத்தனை மிஸ்கின் ஏழை எளியவர்களுக்கு நீ உணவு கொடு என்றார்கள் பெருமானா சல்லா அலிவசலம் பசித்தவர்களுக்கு உணவு கொடு என்றார்கள் பெருமானா சல்லா அலிவசலம் மிச்சம் வீசிய மிச்சம் இருப்பதை கொடுப்பதற்கு பேரல்ல நிதாவிலே கூட ஒரு வரலாறு எழுதுவார்கள் ஒரு கஞ்ச திடீர்னு விருது கொடுத்தான் ஒருத்தர் ஒரு கஞ்ச திடீர்னு விருந்து பெரிய பாயாசம் வருது எல்லாம் வருது பையன் கொண்டு வந்து கொடுக்குறாரு என்னப்பா பாயாசம் கொடுத்திருக்கிறே இது வரைக்கும் உங்க வீட்டுல இருந்து எதுவுமே வந்ததில்லையே என்னப்பா அந்த பையன் யதார்த்த சின்ன பிள்ளை யதார்த்தமான ஆளு தானே சொன்னாங்களா இல்ல நாங்க வச்சிருந்த பாயாசத்துல நாய் நக்கிச்சு அதனால பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு அட நாய் நக்கிய பாயாசம் அடுத்தவருக்கு இருக்கு அல்லா எதை விரும்புகிறார் தனக்கு எது பிரியமோ அதை விரும்புகிறார் இல்லையா அப்ப அத்திமில் மிஸ்கின் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் இப்படி பெருமானார் செல்லல்லா அலி வசலம் அமல்களில் மிக அல்லாவுக்கு பிடித்தமானது எது என்று கேட்டால் வரிசையாக அடுக்குகிறார்கள் அடுத்தும் பெருமானாரிடத்தில் இடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்களே அகப்புல் பை வீடுகளிலேயே சிறந்த வீடு எது நாயமே அல்லாவுக்கு பொருத்தமான பிரியமான வீடு எது நாயமே என்று கேட்டால் பெருமானார் செல்லல்லா அலி வசலம் சொல்லி காட்டுவார்கள் வைத்தும் எத்தீமும் யுக்ரம் ஒரு வீட்டிலே அனாதை இருந்து அந்த அனாதை சங்கை செய்யப்படுகிறார் தன் பிள்ளைகளுக்கு ஆடை வாங்குவதற்கு முன்னால் அந்த எத்தீமுக்கு ஆடை வாங்குகிறார் தன் பிள்ளைக்கு உணவு கொடுப்பதற்கு முன்னால் அந்த எத்தீமுக்கு உணவு கொடுக்கிறார் தன் பிள்ளைக்கு பணம் கொடுப்பதற்கு முன்னால் அந்த எத்தீமுக்கு தன் பிள்ளைக்கு கல்வியை கொடுப்பதற்கு முன்னால் அந்த எத்தீமுக்கு கொடுக்கிற பொழுது அல்ல ராஜினம் அடைந்திருக்கிறார் என்னுடைய பொறுப்பில் இருக்கிற இந்த எத்தீமை நீ காத்தாயா உன்னை காக்கிற பொறுப்பை நான் எடுத்துக் கொடுக்கிறேன் என்கிறார் அல்ல இது நடக்கிறதா எல்லோருக்கும் கொடுப்பதற்கு பிறகு சொல்லி அவள் வீட்டு வேலைக்காரனாக நம்ம வீட்டுல ஒரு வேலைக்காரன் தேவை அதுக்கு பரமா அண்ணன் பிள்ளை வச்சுக்கலாம் அண்ணன் பிள்ளை அண்ணன் மூத்தா போயிட்டாரு அண்ணன் பிள்ளை வச்சுக்கலாம் வேலைக்கு ஆள் தேவை என்பதற்காக இது அல்லாவுக்கு பிடிக்காத வீடு எந்த வீடு இறைவனுக்கு பிடிக்கும் அந்த எத்தீமுக்கு சங்கி செய்யப்படுகிற வீடு இறைவனுக்கு பிடிக்கும் மீண்டும் பெருமானாரிடத்தில் கேட்டு பாருங்களேன் அகப்புள் அல்லாவுக்கு ரொம்ப பிடித்தமான போர் எந்த போர் என்று கேட்டால் கலிமத் ஹக்கி இந்த சுல்தானின் ஜாயல் அநீதி நடக்கிற பொழுது அதை எதிர்த்து சொல்வதற்கிறது இருக்கிறது இது மாற்றத்திற்கு புறப்பான காரியம் இதை செய்யக்கூடாது என்று சொல்வதற்கிறது இது இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமானது மீண்டும் பெருமானாரிடத்திலே நீங்கள் கேளுங்கள் அகப்புல் கலாம் அகப்புல் தாம் தாமிலே உணவிலேயே பிடித்தமான உணவு அல்லாவுக்கு பிடித்தமான உணவு எது என்று கேட்டால் பெருமானார் சல்லல்லாஹு அலிவசலம் சொல்லி காட்டுகிறார்கள் மா காலத்து மா கசுரத் அலையில் லைவி எல்லாரும் கூட்டா சேர்ந்து சாப்பிடுற சாப்பாடு இருக்கிறது எல்லாரும் ஒன்றாக இணைந்து சாப்பிடுகிற சாப்பாடு இருக்கிறது இன்றைக்கு சீர்ணி கொடுத்தாங்க இன்றைக்கு அதே போல சாய் கொடுத்தாங்கல்ல எல்லா கைகளும் இணைந்து செய்கிற இந்த நிலை இருக்கிறது இந்த உணவு இருக்கிறது இதுதான் உணவுகளிலேயே அம்மாவுக்கு ரொம்ப பிடித்தமானது இப்படி பெருமானாரிடத்திலையும் அல்லாஹ்விடத்திலேயும் உங்களுக்கு பிடித்தமானது என்ன என்ன என்று கேட்டால் வரிசையாக சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே அல்லாவுக்கு பிடித்தமான கலாம் இறங்கிய மாதம் அல்லாவுக்கு பிடித்தமான மஜிலிசிலே இருந்து புரிந்து கொண்டு நாம் கேட்கிறோம் கப்புள் ஆளுமையே எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக கப்புள் ஆளுமையே எங்களை ஏற்றுக்கொள்வாயாக கப்புள் ஆளுமையிலே இந்த தைலத்துருக்களை புனிதமான தைலத்துருக்கதாக எங்களுக்கு ஆக்குவாயாக எங்களுக்கு தைலத்துருக்கதரை கிடைக்க செய்வாயாக எங்கள் பெற்றோர்களுக்கு சிறந்த பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து வருகிற வாழ்க்கை தந்தருள்வாயாக உங்களுடைய கலாமான சிறப்பான கலாமை தினமும் ஓதுகிற நண்பர்களாக எங்களை ஆக்கி இந்த கலாமின்படி குரானின்படி நடப்பவர்களாக எங்கள்